الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنه لتنزيل من رب العالمين صدق الله مولانا العظيم قال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا وإلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் உரிய என்னுடைய உஸ்தாது பெருந்தகையான இந்த விழாவினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கும் அதிரத்தவர்களே கர்நாடகாவினுடைய அமீர ஷரியத் அவர்களும் சபீர் ஷாதினுடைய முகத்தமிழ் ஹதரத் அவர்களும் ஆகிய முஃப்தி சாஹிப் அவர்களே இங்கே அமர்ந்திருக்கும் மூத்த வளமாக்களே வருகை தந்திருக்கும் ஆலிம் நண்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே என்னுடைய உஸ்தாது பெருந்தகைகள் எல்லாம் பேசி முடித்ததற்கு பிறகு நான் என்ன பேச வேண்டியது இருக்கிறது என்பது எனக்கு விளங்கவில்லை ஆனாலும் இந்த மதரசாவினுடைய சம்பந்தப்பட்டவர்களுடைய உத்தரவிற்கிணங்க ஒரு குறிப்பிட்ட சில நிமிடங்களிலே நான் முடிக்க விரும்புகிறேன் ஏனென்றால் பேச்சை கேட்பதை விட ருசி பேச்சு எப்பொழுது முடியும் என்று தெரிந்துவிட்டால் அது மகா ருசி என்று நான் சொல்லுவது ரெண்டு இருபதுக்கு சரியாக முடிப்பேன் சோதர்களை சொல்ல வேண்டிய கருத்துக்கள் அனைத்தும் சொல்லியும் தாங்கள் கேட்டும் இருக்கிறீர்கள் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தொட விரும்புகிறேன் மனித சமுதாயம் முழுவதும் விரும்பக்கூடிய ஒன்று நிம்மதி அமைதி மகிழ்வு இன்பம் இவைகளெல்லாம் அவர்கள் இந்தியாவிலே பிறந்திருக்கட்டும் இங்கிலாந்திலே இருக்கட்டும் அவர்கள் வடதுருவத்திலே வாழட்டும் தென் துருவத்திலே இருக்கட்டும் முடிந்தால் எங்கிருந்தாலும் சரி எந்த காலத்தில் இருந்தாலும் சரி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதிலே யாருக்குமே அபிப்பிராய வேதம் இல்லை எந்த இசத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் அவர்கள் தங்களுடைய மகிழ்வுக்காகத்தான் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறார்கள் யாராவது பெரிய அங்கிகள் அணிந்து கொண்டு அவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களும் சரி யாராவது அரைக்கால் டவுசரை அதையும் கிழித்து விட்டுக் கொண்டு அலைகிறார் என்றால் அதுவும் நிம்மதிக்காகத்தான் உலகம் முழுவதும் சுற்றி பாருங்கள் என்னென்னவோ கோலத்திலே அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கோலங்களை பார்த்தால் இவர்களுக்கு என்ன ஆகிவிட்டது என்று கூறத் தோன்றும் அந்த கோலங்கள் அத்தனையுமே நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் மகிழ்வோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இதிலே இரண்டு அபிப்பிராயத்துக்கு இடமே இல்லை இது மறுபரிசீலனைக்கு உள்ளதும் அல்ல ஒரே ஒரு முடிவுதான் இதிலே ஆனால் உலகத்திலே அது நடக்கிறதா ஒரு நாட்டை நாட்டோடு இணைக்க முடியவில்லை என்பதில்லை சகோதரர்களே ஒரு தெருவிலே இருக்கிற வீட்டை வீட்டோடு இணைக்க முடியவில்லை அது ஒரு புறம் இருக்கட்டும் கணவனை மனைவியோடு இணைக்க முடியவில்லை மனைவியை கணவனோடு இணைக்க முடியவில்லை சுற்றி பாருங்கள் எத்தனை கேசுகள் கோர்ட்டுகளிலே தங்கிக் கொண்டே இருக்கின்றன இவைகளெல்லாம் எல்லாம் அதிகமான சம்பந்தங்கள் அதிகமான விவகாரங்கள் பார்த்தால் உறவினர்களுக்கிடையிலே எல்லா பொருட்களுக்கும் விதை அந்தந்த இனத்திலிருந்து வருகிறது எல்லா பொருளுக்கும் விதை அந்தந்த இனத்திலிருந்து வருகிறது சுரக்காய்க்கு சுர விதை பாவக்காய்க்கு பாவ விதை ஆனால் இந்த சண்டை இருக்கிறதே விவகாரம் இருக்கிறதே இந்த விரோதம் இருக்கிறதே விரோதத்துக்கு விதை சிநேகிதம் எங்கே சிநேகிதம் இருக்கிறதோ அங்கிருந்துதான் விரோதம் உழைக்கிறது அதிசயம் எங்க கிட்ட கிட்ட முட்டப்பகை தமிழிலே அழகாக சொல்லி வைத்தார்கள் இதை விட வேறு யாரும் சொல்ல முடியாது கிட்ட கிட்ட எவ்வளவு கிட்ட போறோமோ எவ்வளவு நெருங்குகிறோமோ எவ்வளவு அந்யோன்யமாக இருக்கிறோமோ அங்கேதான் முட்டப்பகை எனவேதான் உலகத்திலே எங்கு பார்த்தாலும் வழக்காடு மன்றங்களிலே வழக்குகள் நடந்து கொண்டே இருக்கின்றன அவை தீராது ஏன் தீராது இந்த வழக்காடுகிறவர்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டுமானால் ஒருங்கிணைய வேண்டுமானால் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் சரியாக ஆக வேண்டுமானால் இந்த உலகத்தினுடைய தரித்திர சரித்திரம் தீர வேண்டுமானால் அதற்கு ஒரு வழி இருக்கிறது சகோதரர்களே ஒரு உதாரணத்தின் மூலம் சொல்ல நான் விரும்புகிறேன் இந்த உடலுடைய பாகங்களை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதம் கண் அது வேறு விதம் காது அது வேறு விதம் மூளை அது வேறு விதம் கை அது வேறு விதம் நகம் அது வேறு விதம் குடல் அது வேறு விதம் வயறு அது வேறு விதம் என்ன வேறு விதம் கண் இவ்வளவு நாசூக்கானது லேசான துரும்பு பட்டால் கூட கண் பொறுக்காது தூசி பட்டால் கூட கண் பொறுக்காது அவ்வளவு நளினமானது மிருதுவானது நாசுக்கானது அதே நேரத்தில் மண்டை இருக்கிறது முட்டிக்கொண்டால் கூட உடையாமல் இருந்து விடலாம் பல்லு இருக்கிறது எலும்பை கூட கடித்து நொறுக்கி விடலாம் அந்த எலும்பை பல்லிலே வைக்கிற எலும்பை கண்ணிலே வைத்தால் என்ன ஆகும் சகோதரர்களே எலும்பையே தூள் தூளாக்கிவிடும் அந்த தூள் அல்ல அந்த தூளில் இருந்து பறக்கிற தூசுபட்டாலும் கண் பொறுக்காது கண் பொறுத்தாலும் நம் மனம் பொறுக்காது கண் அப்படிப்பட்ட நாசுக்கானது விரலோ அது வேறு வகையானது எலும்போ அது வேறு வகையானது நகமோ அது வேறு வகையானது பிறகு நகம் வளர்ந்தால் அதை வெட்டிவிடலாம் கண் காலப்போக்கிலே வளர்ந்தால் அதிலும் கொஞ்சத்தை வெட்டிவிட முடியுமா பல் விழுந்து விடலாம் ஒரு காலத்திலே பல் ஒரு காலத்தில் விழுந்து விடலாம் கண் அவர் விழுந்து விடலாமா பல்லுக்குரிய தன்மை வேறு கல்லுக்குரிய தன்மை வேறு முல்லா முல்லா நசருத்தீன் என்று ஒருவர் இருந்தார் என்று சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவரிடத்தில் ஒருத்தர் சொன்னாரா ஒரு வாரமா பயங்கரமான கண் வலி ஒரு வாரமா பயங்கரமான கண் வலி முல்லா சொன்னாரா எனக்கு இப்படித்தான் ஒரு வாரமா பல்லு வலிச்சு நான் பல்ல புடுங்கிட்டேன் இப்ப உங்களுக்கு கண்ணு வலிச்சா நடக்கிற காரியமா இது சிந்திக்க கூட முடியாது கண்ணுடைய தன்மையே வேறு கையுடைய தன்மையே வேறு காலுடைய தன்மையே வேறு ஆனால் உடலில் இருக்கிற அத்தனை வெவ்வேறு விதமான அந்த தன்மைகளை விவரிக்க விரும்பவில்லை தலை இருக்கிறதை பார்ப்பதற்கு மிக கெட்டி ஆனால் தலையில் உடலிலே தண்ணீர் தேங்கினால் ஒன்றும் செய்வதில்லை ஆனால் தலையிலே லேசாக தண்ணீர் இருந்து விட்டால் பிறகு அதை நாம் ஒத்தி எடுக்க வேண்டும் துவட்டி எடுக்க வேண்டும் இல்லையானால் சளி பிடித்துக் கொள்ளும் தலை தண்ணீரை தாங்காது உடல் தாங்கும் தலை தாங்காது இப்படி ஒவ்வொரு உறுப்பையும் ஒவ்வொரு விதமாக அல்லாஹ் படைத்திருக்கிறான் ஒவ்வொரு உறுப்புக்கும் தன்மைகளை வெவ்வேறு விதமாக படைத்திருக்கிறான் ஆனால் எல்லா உறுப்புகளும் ஒற்றுமையாக இயங்குகிறது கண் வலிக்கிறது என்று சொன்னால் உடலே அதற்கு ஒத்துழைக்கிறது உனக்கு வலிச்சா நீ பாத்துக்க நான் ஒருத்தர் பகல் போற நடந்துட்டு வந்திருக்கிறார் பகல் காலையில நடக்க ஆரம்பித்தவர் சந்தையில போய் வியாபாரம் செய்தார் நின்று கொண்டே வியாபாரம் செய்து வேகாத வெயிலிலே நின்று படாத பாடுபட்டு வீட்டுக்கு இரவு திரும்பி வருகிறார் வந்து படுக்க போனால் கண் வலிக்கிறது இப்ப கண்ணு சொல்லிச்சு எனக்கு வலிக்குது டாக்டர்கிட்ட போகணும் கால் சொல்லிச்சு நான் காலையில இருந்து நின்றுட்டு வந்திருக்கிறேன் அதனால என்னால நடக்க முடியாது நீ வேணுமானா போய்க்க அப்படி ஏற்பட முடியுமா கண் வலிக்கிறது என்றால் அதற்கு கால் மட்டுமல்ல அத்தனை உறுப்புகளும் ஒத்துழைக்கும் நான் பகல் முழுவதும் பாடம் ஓதி கொடுத்துக் கொண்டிருந்தேன் என்னுடைய மூளை மூளை சளைத்து போய்விட்டது மூளை டயர்டாகிவிட்டது ஆகையினால என்னாலே போய் டாக்டரிடத்தில் இப்பொழுது பேச முடியாது நான் பேசி பேசி அழுத்து போயிருக்கிறேன் ஆகையினால டாக்டர்கிட்ட போய் நான் கண் வலிக்குதுன்னு சொல்றதை முடியாது என்று டாக்டர் சொல்லுமா நான் நடந்து போக முடியாது என்று கால் சொல்லுமா நான் மருந்தை கை நீட்டி வாங்க முடியாது என்று கை சொல்லுமா சொல்லாது சகோதரர்களே கண் வலி என்றால் இதஷ்தகா ஐநுகு இஷ்டகா குல்லுகு ரசூலுல்லாய் சல்லா சொன்னார்கள் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அவ்வளவு பேரும் முஸ்லிம்களை சொன்னார்கள் என்று சொன்னாலும் கூட உண்மை அதுதான் உலகத்தில் இருக்க வேண்டிய அவ்வளவு பேரும் அல்லாஹுவை ஒத்துக்கொள்ள வேண்டியவர்கள் தான் அவ்வளவு பேரும் சேர்ந்து ஒரு உடலை போல கஜசதின் வாகைதின் ஒரு உடலை போல அந்த ஒரு உடலிலே எந்த உறுப்புக்கு வலித்தாலும் அத்தனை உறுப்பும் அதற்கு ஒத்துழைக்கும் வயிறு வலிக்கிறது என்றால் வாய் பேச மாட்டேன் என்று சொல்லாது தலை வலிக்கிறது என்று சொன்னால் கை பணத்தை எடுத்து கொடுக்க மாட்டேன் என்று சொல்லாது கால் வலிக்கிறது என்று சொன்னால் எனக்கு தூக்கம் வருகிறது நீ போய்கொள் என்று கண் சொல்லாது சொல்லுவா சகோதரர்களே சிந்திக்க கூட முடியாது இப்பொழுது நான் சொல்லுகிற இந்த விஷயமே ஒரு புதினமான விஷயமாக இருக்கும் இது என்ன ஒரு கற்பனை அதிசயமாக இருக்கிறது ஒரு உறுப்பு வலித்தால் எல்லாம் தானே சேர்ந்து கண் வலித்தால் தூக்கம் வராது தூங்குவதற்கென்ன தூங்கிவிட வேண்டியதுதானே முடியாது தலை வலித்தாலும் தூக்கம் வராது எந்த ஒரு உறுப்பு வலித்தாலும் தூக்கம் வராது எல்லா உறுப்புகளும் அதற்கு ஒத்துழைத்து அந்த வலியை நீக்குகிறவரை காலுக்கும் வலிக்கும் கையுக்கும் வலிக்கும் மூளைக்கும் வலிக்கும் வலிப்பது என்னவோ ஒரு உறுப்பிலே ஆனால் ஒத்துழைப்பது அத்தனை உறுப்புகளும் இங்கேதான் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது இந்த உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக ஒத்துழைக்கிறதே எந்த உறுப்பையும் அது விட்டு விடுவதில்லையே எந்த காரணத்தினால் ஒத்துழைக்கிறது என்று பார்க்க வேண்டும் இங்கே தான் சிந்திக்க வேண்டும் ஒரே ஒரு காரணம் தான் சகோதரர்களே இந்த உறுப்புகள் எல்லாம் ஒத்துழைப்பதற்கு காரணம் ஒருவர் மரணம் அடைந்து விட்டார் ஒருவர் மரணம் அடைந்து விட்டார் நம்முடைய மௌலானா அவர்கள் அதிசயமாக சொல்லுவார்கள் உயிரோடு இருக்கும் போது இருக்கிற நிலை என்ன உயிர் போன பிறகு இருக்கிற நிலை என்ன ஒருவர் மரணம் அடைந்து விட்டார் ஒரு தெருவிலே யாருமே பார்க்க முடியாத இடத்திலே அவர் செத்து கிடக்கிறார் யாரோ ஒரு மனிதர் எப்படியோ போற நிலையில அவர் அவருக்கு மரணம் சம்பவித்து விட்டது ஒரு நாய் அந்த வழியாக வந்தது ஒரு நாய் அந்த வழியாக வந்தது இப்பொழுது இதை மாற்று முதலில் சிந்தியுங்கள் ஒரு நாய் போகிற இடத்திலே காலை தூக்கி அது மலம் ஜலம் கழிக்கிற பழக்கம் ஏதாவது ஒரு பொருளை கண்டால் அங்கே காலை தூக்கி அது ஒண்ணுக்கு இருக்கும் இது பழக்கம் அப்படி நாம போய்கிட்டு இருக்கிறோம் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு நாய் நம்ம பக்கத்துல வந்து நின்று காலை தூக்குச்சு என்ன செய்வோம் போகட்டும் ஒண்ணுக்கு இருந்துட்டு போகட்டும் சும்மா விட்டுருமா அடிக்கிற அடியில நாய் ஓடணும் ஒரு கிலோமீட்டர் என் மேல ஒண்ணுக்கு இருக்கு வந்தையான் இது செய்வோம் இவன் செத்து கிடக்கிறான் நாய் வந்தது உயரமான இடமாக அவனுடைய தலையை பார்த்தது அவனுடைய வாய்க்கு நேராக ஒன்று கடித்தது இவனுடைய கை அந்த நாயை துரத்துமா இவனுடைய கால் அந்த நாயை விரட்டுமா இவனுடைய நாக்கு சப்தம் போடுமா இவனுடைய வாயிலை நாய் பீசாவுக்கு இருக்கிறது இவன் செத்து கிடக்கிறான் இவனுடைய வாயிலை நாய் பீசாவுக்கு இருக்கிறது ஆனால் எந்த உறுப்பும் அதை விரட்டாது காரணம் என்ன உயிர் இல்லை இந்த உறுப்புகள் எல்லாம் ஒத்துழைப்பதற்கு காரணம் இந்த உடலிலே உயிர் இருப்பதுதான் இந்த உறுப்புகள் எல்லாம் ஒன்றோடொன்று ஒத்துழைக்கிறது ஒன்றோடொன்று சேர்ந்து இயங்குகிறது அது எந்த விதமான வேற்றுமையும் காண்பிப்பதென்று என்பது நம்முடைய கற்பனைக்கு கூட எட்ட முடியாத விஷயமாக இருக்கிறது என்பதற்கு காரணம் இந்த உடலிலே உயிர் இருப்பதுதான் உயிர் போய்விட்டால் யாராவது விரலை வெட்டி கொண்டு போய்விட்டார்கள் ஏன் என்று கேட்க முடியாது கண்தானம் செய்கிறேன் என்று ஒருவர் சொல்லிக்கொண்டு மிக பெருமையாக அவருடைய கண்ணை எடுத்துக் கொண்டு போகிறார்கள் உடல் ஒன்றும் கேட்காது யாராவது கிட்னியை அறுத்துக் கொண்டு போகிறார்கள் உடல் ஒன்றும் ஒன்றும் சொல்லாது என்ன நடந்தாலும் இந்த உடல் ஒன்றும் சொல்லாது காரணம் என்ன இந்த உடலிலே உயிரில்லை என்பதுதான் காரணம் உயிர் இல்லாவிட்டால் உடல் உறுப்புகள் ஒன்றுக்கொன்று ஒத்துழைக்க முடியாது ஒத்துழைக்காது உயிர்தான் இந்த உறுப்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து இயங்க வைக்கிறது செயல்பட வைக்கிறது என்பது நமக்கு விளங்குகிறது அல்லவா சகோதரர்களே இதே போல இந்த உலகம் உலகம் முழுவதையும் ஒன்று சேர்த்து இயங்க வைக்க வேண்டுமானால் அமெரிக்காவிலே யாருக்காவது ஒரு வேதனை ஏற்பட்டால் இந்தியாவிலே இருக்கிற கடைசி குடிமகனுக்கு கூடாது வலிக்க வேண்டும் சோதர்களை நான் வெறும் பேச்சாக பேசவில்லை நான் சாதாரணமானவன் ஆனால் எங்கள் முகமது சல்லல்லாஹ் அலி வசல்லம் நமக்கு இருக்கிற குரான் நமக்கு இருக்கிற அல்லாஹ் இந்த மதுரசாக்களிலே போதிக்கப்படக்கூடிய குரான் சாதாரணமானதல்ல இன்னகூல கௌலன் ஃபசல் இது தீர்க்கமான முடிவு இதற்கு அப்பாலே முடிவு செல்லக்கூடிய யாரும் இந்த உலகத்திலே பிறக்கவும் இல்லை பிறக்கப் போவதும் இல்லை இதுதான் இறுதி முடிவு இதுதான் உறுதி முடிவு இன்னகூல கவுலன் ஃபசல் அமெரிக்காவிலே யாராவது ஒருவருக்கு ஏதாவது ஒரு வேதனை ஏற்படுகிறது என்றால் இந்திய இந்திய குடிமகனுக்கு வலிக்க வேண்டும் சகோதரர்களே இந்தியாவிலே மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாடுகிறார்கள் என்று சொன்னால் வறுமை கோட்டுக்கு கீழே வாடுகிறார்கள் என்று சொன்னால் செழிப்பாக இருக்கிற வளர்ந்த நாடுகளில் உள்ளவர்களுக்கு இவர்களுடைய வாட்டத்தை பற்றி வருத்தம் ஏற்பட வேண்டும் அதுதான் மனித இயற்கை அதுதான் மனித ஒற்றுமை அதுதான் உலகத்திற்கு தேவை யாராக இருந்தாலும் சரி உலகத்திலே இந்த இடத்தில் அல்ல இமயமலையினுடைய உச்சியிலே ஏற்றிவிட்டால் அங்கிருந்தும் சொல்லுவோம் காரணம் சொல் நம்முடைய வாயிலிருந்து வரலாம் ஆனால் அந்த சொல் வருவது அல்லாஹிலிருந்து வருகிறது இந்த உலகத்திலே யாராக இருந்தாலும் சரி ஒற்றுமையாக இந்த உலகம் முழுவதும் ஒற்றுமையாக ஒரே எண்ணத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தை இணைக்கிற ஒன்று என்ன தெரியுமா இந்த உடல் உறுப்புகளை இணைக்கிற ஒன்று உயிர் இந்த உலகம் முழுவதையும் இணைக்கிற ஒன்று யாராக இருந்தாலும் சரி அவர்களை இணைக்கிற ஒன்று அதற்கு முன்னாலே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் அதற்கு இமானி அல்லது வேறொரு சஹாபி யாபகத்தில் இல்லை அவர்கள் ஆப்பிரிக்காவிலே புகுந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள் ரசூலுல்லாய் சல்லல்லா அலிசனுடைய ஒஃபாத்துக்கு பிறகு அதில் துமரது அல்லாஹுடைய காலம் அந்த காலத்திலே மக்கள் தீனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையை புரிந்து கொண்டு விட்டார்கள் என்னை படைத்தவன் ஒருவன் தான் அவன் ஒருவன் தான் ஒரே ஒருவன் தான் அவனை விட்டு விட்டு வேறு யாரையாவது நான் ஆனால் படைத்தவனை விட்டுவிட்டு படைக்கப்பட்ட பொருள்கள் அவனை வணங்க வேண்டியவை அவனை வணங்க வேண்டியவை நான் அவற்றை வணங்கிக் கொண்டிருப்பேனேயானால் அது அறிவுடைமையாகாது என்று புரிந்து கொண்ட காரணத்தினாலே அந்த சகாபாக்கள் அங்கே போய்கொண்டே இருக்கிறார்கள் ஹிஜாஸில் இருந்து புறப்பட்டு ஆப்பிரிக்க நாடு ஆப்பிரிக்க நாடு சாதாரணமானதல்ல இன்றைக்கு கூட ஆப்பிரிக்காவுக்கு சென்று பாருங்கள் அவர்களுடைய கை ஜுப்பாக்கள் இருக்கிறதே இது இதை போல நான்கு மடங்கு பெரிதாக இருக்கும் இன்றைக்கும் அவர்களுடைய ஜுப்பாக்கள் அவர்களுடைய கை அவ்வளவு பெரிதாக இருக்கும் அவர்கள் உள்ளே போட்டிருக்கிற பனியன்கள் இருக்கிறதே அது இந்த நான் போட்டிருக்கிற ஜுப்பா நான் போட்டிருக்கிற ஜுப்பா இவ்வளவு நீளம் முழங்காலுக்கு கீழே இது பனியன் அதற்கு பெயர் பனியன் அதற்கு மேலே ஒரு ஜுப்பா அதற்கு மேலே ஒரு அபா அதற்கு மேலே பெரிய தலைப்பாகை அப்படித்தான் இருக்க வேண்டும் மனிதனுக்குத்தான் நல்ல ஆடை கொடுத்தான் மிருகத்துக்கு கொடுத்திருக்கிறானா இல்லையே மனிதனுக்கு கொடுத்த ஆடையை எதையெல்லாம் மறைக்க வேண்டுமோ எப்படியெல்லாம் மறைக்க வேண்டுமோ அவ்வளவு முழுமையாக மறைத்து அதிகமான ஆடைகளை அணிந்திருப்பதுதான் மனிதனுக்கு அழகு ஆடை குறைப்பு இருக்கிறதே அது அசிங்கத்தில் ஒன்று அசூசைகளில் ஒன்று ஆனால் அதற்கு நாகரீகம் என்று இவர்கள் பெயர் வைத்துக் கொண்டால் அசிங்கத்துக்கு அழகு என்று பெயர் வைத்துக் கொண்டார்கள் அநாகரீகத்துக்கு நாகரீகம் என்று பெயர் வைத்துக் கொண்டார்கள் வரப்போகிற துன்பத்துக்கு இன்பம் என்று பெயர் வைத்துக் கொண்டார்கள் இது எல்லாத்தையும் விட மோசமானது அழுகிய போட்டிகளும் உலகத்திலே நடக்கின்றன இதை பார்க்கத்தான் வேண்டுமா அந்த அழுகிய போட்டிகளை பார்க்கத்தான் வேண்டுமா அதற்கென்று ஒரு கூட்டம் அதற்கென்று ரசிகர்கள் பெண்களை நடக்க விட்டு அவர்களுடைய இலவச இணைப்புகளை பார்ப்பதற்கு ஒரு கூட்டமே சொல்ல போனால் உலகத்துடைய நூற்றி சொத்த நாடுகள் பார்த்தரமாம் ஆஹா என்ன பெருமை என்ன பெருமை இதை விட பெருமை உலகத்திலே ஒன்று இருக்க முடியுமா ஆண்களையும் பெண்களையும் அல்ல படைத்திருக்கிறான் அவைகளை அவர்களிலே மறைத்திருக்க வேண்டிய ஒன்று என்று இருக்கிறது மறைத்திருக்காமல் இருப்பதுதான் நாகரிகம் என்று சொன்னால் எங்களுடைய ஊரிலே இருக்கிற ஆடு உங்களை விட நாகரிகமாக இருக்கிறது எங்களுடைய ஊரிலே இருக்கிற கோழிகள் உங்களை விட நாகரிகமாக இருக்கிறது அவைகள் எல்லாம் தெருக்களிலே ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கின்றன அதைத்தான் நீங்களும் செய்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த ஆட்டுக்கு சமம் நான் தைரியமாக சொல்லுவேன் நீங்கள் அந்த கோழிக்கு சமம் நீங்கள் அந்த பூனைக்கு சமம் சோதர்களே சாதாரண விஷயம் அல்ல மனிதனுக்கு என்று ஒரு அறிவு அல்ல தரவில்லையா நான் எதை மறைக்க வேண்டும் நான் எப்படி மறைக்க வேண்டும் நான் ஏன் மறைக்க வேண்டும் இது கூட புரியவில்லை என்று சொன்னால் அறிவு எங்கே போயிற்று என்று தெரியவில்லை இப்படிப்பட்ட காலத்திலே அசிங்கத்துக்கு அழகு என்று பெயர் வைத்துக் கொண்டு அது என்னவோ நடத்திக் கொண்டிருக்கிற காலத்திலே இருக்கிறோம் இந்த காலத்திலே அல்லாஹ் குரானில் சொல்லியபடி இந்த ஒற்றுமை உலகம் முழுவதற்கு வர வேண்டுமானால் அதற்கு நான் சாபா குறை வாழ்க்கையிலே பார்க்கிறோம் அந்த ஆப்பிரிக்க சமுதாயம் இன்றைக்கு கூட பெரிய பெரிய ஆடைகள் அணிந்திருக்கிறார்கள் அவர்களுடைய இந்த கைக்குள்ளே சாதாரணமாக எல்லோருடைய கையிலும் ஒரு கத்தி இருக்கும் கூர்மையான கத்தி இருக்கும் இங்கே கட்டி இருப்பார்கள் உள்ள ஜுப்பாவுக்குள்ளே கத்தி கட்டி இருப்பார்கள் இன்றைக்கு கூட கிராமங்களிலே சூடானிலே மிசிறிலே பல இடங்களிலே கண்ணாலே பார்த்திருக்கிறோம் அவர்களுடைய ஜுப்பாவுக்குள்ளே எப்பொழுதும் கத்தி இருக்கும் அதல்லாமல் குக்கிராமங்களிலானால் எப்பொழுதும் அவர்களுடைய இடுப்பிலே வாழ் இருக்கும் மஸ்ஜிதுக்கு தொழுக வருகிறவர்கள் கூட வாழ் கொண்டு வருவார்கள் பதில் மைதானத்துக்கு போகும் பொழுது சஹாபாக்களே யார் மஸ்ஜிதுக்கு தொழுக வந்தார்களோ அவர்களை புறப்படுங்கள் என்று சொன்னார்கள் சிலர் இடத்திலே வாழ் இருந்தது என்று நாம் படிக்கிறோமே சரித்திரத்திலே அதே நிலைமையை மசிதுக்கு தொழுக வருகிறவர்கள் ஒட்டகத்திலே வருகிறார்கள் வந்து வாழை மசிதிலே நிறுத்தி வைத்துவிட்டு தொழுகிறார்கள் அப்படிப்பட்ட வீரமுள்ளவர்கள் அந்த பர்பரி சமுதாயத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால் அவர்களுடைய வீரத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட பர்பரி உபரி சமுதாயத்தையும் கடந்து ஈமானுடைய குரலை எடுத்துக்கொண்டு எக்கையினுடைய குரலை எடுத்துக்கொண்டு அல்லாஹனுடைய தொகையை எடுத்துக்கொண்டு அவர்கள் சென்று கொண்டே இருக்கிறார்கள் எல்லா நாடுகளையும் கடந்து அங்கிருந்த நாட்டுடைய பெயர் வேறு என்று சொல்வதால் மிசரை கடந்து சூடானை கடந்து எத்தியோப்பியாவை கடந்து ஹபஷாவை கடந்து நைஜீரியாவை கடந்து நைஜரை கடந்து சென்ட்ரல் ஆப்பிரிக்காவை கடந்து லிபியாவை கடந்து அல் மகரிபுல் அக்சா என்ற அன்றைக்கு பெயர் இன்றைக்கு மொரோக்கோ என்று பெயர் அன்றைக்கு மகரிபுல் அக்சா என்று பெயர் கடைசி கடைசி மகரிப்புல் அக்ஸா என்றால் கடைசி மேற்கு நாடு அக்ஸா என்றால் கடைசி கடைசி மேற்கு நாடு அதற்கு அப்பாலே அட்லாண்டிக் மகாசமுத்திரம் தான் இருக்கிறது அட்லாண்டிக் அப்பாலே இருக்கக்கூடிய அமெரிக்கா அன்று கண்டுபிடிக்கப்படவே இல்லை அதற்கு உப்பத்துபின் நாஃபி ரதி அல்லாஹு தாலானு தங்களுடைய படையுடனே போய்கொண்டே இருக்கிறார்கள் மொரோக்கோவுக்கு சென்று விட்டார்கள் மகரிபி அக்சாவுக்கு சென்று விட்டார்கள் அங்குள்ள மக்கள் ஈவான் கொண்ட பிறகு அவர்களிடத்திலேயே அந்த நாட்டையும் ஒப்படைத்து விட்டார்கள் நாடு பிடிக்கிற ஆசை நமக்கில்லை ஆட்சி பிடிக்கிற ஆசை நமக்கில்லை யாருக்கோ இருக்கட்டும் ஆட்சியை அவர்கள் பிடிக்கட்டும் அல்லது ஆட்சி அவர்களை பிடிக்கட்டும் ஏதோ நடக்கட்டும் உலகத்திலே இவைகள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும் எங்களுக்கு அவர்களுக்கு ஆட்சி பிடிக்கிறார் இன்றைக்கு நாமோ படித்தான் நமக்கு ஆட்சி தேவையில்லை அதிகாரம் தேவையில்லை உலக மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் அதுதான் நம்முடைய நோக்கம் அவர்கள் அட்லாண்டிக் மகாசமுத்திரத்துடைய கரையை அடைய அடைகிறார்கள் அதற்கு அப்பாலே செல்வதற்கு இடமில்லை கடல் தான் இருக்கிறது சொல்லுகிறார்கள் லவ் அலிம் தூ அன்னவராகாதல் பஹரி பலதுன் லஹோ தூஹு எனக்கு தெரியுமானால் இந்த கடலுக்கு அப்பாலே இந்த அட்லாண்டிக் மகாசமுத்திரத்துக்கு அப்பாலே ஓர் நாடு இருக்கிறது என்று எனக்கு தெரியுமானால் லகூத்துஹு என்னுடைய குதிரையோடு நான் இறங்கி விடுவேன் இதிலே மகாசமுத்திரத்திலே கடலிலே குதிரையோடு நான் இறங்கி விடுவேன் எதற்காக அந்த நாட்டை பிடிப்பதற்காகவா அல்லது அந்த பணத்தை கொள்ளையடிப்பதற்காகவா அல்லது அங்கு இருக்கிற செல்வங்களை திரட்டுவதற்காகவா இல்லை சோதர்களே சொன்னார்கள் ஹத்தாலா யோபது அகதுன் தூனக் அல்லாஹுவே உன்னை தவிர இந்த உலகத்திலே யாரும் வணங்கப்படக்கூடாது வணங்கப்பட தகுந்தவன் படைத்த ஒருவன் தான் படைத்தவனை விட்டு யாரையும் வணங்கப்படக்கூடாது என்பதற்காக நான் இந்த கடலையும் தாண்டுவேன் எப்படி மரக்கலம் வரட்டும் என்று எதிர்பார்க்க மாட்டேன் கப்பல் கட்டட்டும் என்று எதிர்நோக்கி இருக்க மாட்டேன் அதற்குரிய வாகனம் வந்து சேரட்டும் என்று காத்திருக்க மாட்டேன் லகூத்து என்னுடைய குதிரையோடு இறங்கி விடுவேன் என்று சொன்னார்கள் இப்படி இந்த உலகம் முழுவதிலும் தீனை ஈமானை பரத்துவதற்கு முயற்சி செய்தார்கள் அல்லவா அந்த ஈமான் தான் உலகத்தை ஒன்று சேர்க்க முடியும் உயிர் உடலை ஒன்று சேர்க்கிறது உயிர் உடலை ஒன்று சேர்க்கிறது உயிர் இருக்கிற காரணத்தினாலே உயிர் இருக்கிற காரணத்தினாலே பேசி பேசி எனக்கு வாய் வலிக்கிறது என்று சொன்னால் என்னுடைய மூளை சொல்லும் வாய் வலிக்கிறது நீ பேச்சை நிறுத்து என்னுடைய மூளை சொல்லும் என்னுடைய கையும் முயற்சியும் செய்யும் என்னுடைய பேச்சை நிறுத்தி வைப்பதற்கு என்னுடைய உடலும் அசந்து போகும் வலிக்கிறது என்னவோ வாய்தான் ஆனால் மூளை சொல்லுகிறது பேச்சை நிறுத்து கையும் காலும் சொல்லுகிறது பேச்சை நிறுத்து போதும் நிறுத்து இது சொல்லிக் கொண்டிருக்கிறது அல்லவா சகோதரர்களே நான் எங்கோ சொன்னேன் தாராளமாக எதை வேண்டுமானாலும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே என்ன வேண்டுமானாலும் சரி அதை ரசிக்கிற மாதிரி இருந்தால் கேட்பார்கள் அப்படி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அதிலும் பாட்டு சொன்னார்கள் அல்கினா ஜினா பாட்டு இருக்கிறதே அது விபச்சாரத்துக்கு மந்திரம் விபச்சாரத்தை மாந்திரீக ரீதியாக தார்மீக ரீதியாக ஆத்மீக ரீதியாக ஊட்டுகிறது பாட்டு மோசமான பாட்டுகள் இருக்கிறதே அது கேட்பதற்கு வெறும் ரசிப்பதற்கு தானே என்று நினைத்தாலும் கூட அதன் காரணமாக மனிதனுடைய உள்ளத்தினுடைய அடித்தளத்திலே அவனையும் அறியாமல் விபச்சாரத்தினுடைய தூண்டுகோள்கள் உற்பத்தி ஆகின்றன சோதர்களே இது முகமது ரசூலுல்லாய் சொன்னார்கள் இன்று அந்த பாட்டு பரவலாக பாடப்பட்டுக் கொண்டே இருக்கிறது ஒருவர் சொன்னார் அதற்கு பாட்டு என்று நான் சொன்னேன் நிப்பாட்டு என்று எதற்கது நமக்கு தேவையில்லையே கேட்பதற்கு ரசனையாக இருக்கிறது என்ற காரணத்தினால் எல்லாம் கேட்க முடியுமா அதனால என்ன விளைவு வருகிறது நாம் பார்ப்பது ஒவ்வொன்றும் நாம் கேட்பது ஒவ்வொன்றும் நாம் சொல்லுவது ஒவ்வொன்றும் விதைகள் அந்த விதைகளுடைய விளைவுகள் என்ன என்பதை பார்க்க வேண்டும் சோதர்களே இந்த மதுரசாக்கள் இந்த மதரசாவிலே போதிக்கப்படக்கூடிய குரான் குரானின் மூலமாக வரக்கூடிய ஈமான் இந்த உலகத்தினுடைய சமாதானத்துக்கும் சாந்திக்கும் அன்புக்கும் பண்புக்கும் சமரசத்துக்கும் சாந்திக்கும் சந்தோஷத்துக்கும் இன்பத்துக்கும் அதுதான் விதை சகோதரர்களே இந்த விதை இல்லை என்று சொன்னால் உலகத்திலே இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோமே என்ன நடக்கிறது யார் யாருடைய கை ஓங்கி இருக்கிறதோ அவர்கள் அடுத்தவர்களை அடக்க பார்க்கிறார்கள் யாரெல்லாம் மேலானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் கீழானவர்களை அடக்க பார்க்கிறார்கள் ஒரு குரல் எழும்புகிறது எல்லோரும் ஒன்றாக சோசியலிசம் சோசியலிசம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் சோசியலிசம் எல்லோரும் ஒன்றாக வேண்டும் சோசியலிசம் வேண்டும் என்றுதான் இஸ்லாமும் சொல்லுகிறது ஆனால் சோசியலிசத்தை நடைப்படுத்தக்கூடிய முறையிலே வேறுபாடு இருக்கிறது சோசலிசம் என்று சொன்னால் எல்லோருமே லட்சாதிபதிகளாக இருக்க வேண்டும் என்று நினைக்க முடியுமா எல்லோருமே கோடீஸ்வரராக இருக்க வேண்டும் என்று நினைக்க முடியுமா அப்படி நினைத்தால் எல்லா உடலுடைய எல்லா பாகமும் மூளையாக இருக்க வேண்டும் என்று நினைக்க முடியுமா நினைக்க முடியுமா எல்லோருமே கோடீஸ்வரனாக இருக்க வேண்டும் என்று நினைக்க முடியுமா அப்படி நினைத்தால் எல்லா உடலுடைய எல்லா பாகமும் மூளையாக இருக்க வேண்டும் என்று நினைக்க முடியுமா உடலுடைய எல்லா பாகமும் தலையாக இருக்க வேண்டும் என்று நினைக்க முடியுமா காலும் ஒரு உறுப்பு தான் காலும் இருக்க வேண்டும் கையும் இருக்க வேண்டும் கையிலே கூட வலது கை ஒன்று இடது கை ஒன்று யாருக்காவது கொடுத்தாலோ அல்லது யாரிடத்தில் வாங்கினாலோ வலது கையால் கொடுங்கள் வலது கையால் வாங்குங்கள் யாராவது கொடுக்கிறார்கள் குழந்தை இடது கையை நீட்டினால் உடனே என்ன சொல்லுவோம் கையை தட்டிவிட்டு இடது கை நீட்டாத வலது கையில வாங்க அப்ப இடது கை மோசமா அப்படியானா எல்லா கையும் வலது கையாயிருமா எல்லா கையும் ஆக்கிட முடியுமா சரி யார் மேலாவது கால் பட்டுச்சு கைப்பட்டா சந்தோஷம் கால் பட்டுச்சு உடனே என்ன செய்ய வேண்டியது வருது அதுக்கு தண்டனையாக நம்ம நாட்டு பழக்கம் குனிஞ்சு அவரை தொட்டு ஒரு முத்தம் கொடுக்கணும் பெரிய தப்பு செஞ்சுட்டா மன்னிச்சுங்க அர்த்தம் இருக்கு சாரி சொல்ற பழக்கம் இல்ல மன்னிச்சிங்கன்னு சொல்ற பழக்கம் இல்ல தொட்டு நம்ம நம்ம ஊர் பழக்கம் எல்லா ஆண்கே அப்படி பழக்கம் இல்ல நம்ம ஊர் பழக்கம் அப்படி அது தண்டனை அது கால்பட்டது கைப்பட்ட அந்த தண்டனை இல்ல மற்ற உறுப்புகள் பட்டால் தண்டனை இல்ல கால்பட்டால் மட்டும் என்ன எனவே காலை கையாற்றி விட முடியுமா கையை தலையாற்றி முடிய முடியுமா தலையை மூளையாற்றி விட முடியுமா இல்லை சகோதரர்களே உறுப்புக்கு மத்தியிலே வேறுபாடுகள் இருந்துதான் தீரும் இது மூளை உயர்ந்தது எல்லாவற்றை விட உலகத்திலே எல்லா உறுப்புகளை மாற்றக்கூடிய முறை வரலாம் கிட்னி மாற்றுகிறார்கள் சாதாரணமாக மாற்றி மாற்றி ஹார்ட் கூட மாற்ற மாற்றி விடலாம் ஆனால் உலகத்திலே ஒன்றே ஒன்று மூளை கையாமத்து வரை மாற்ற முடியாது என்பது நம்முடைய சவால் இப்ப என்ன ஆகும் என் மூளை எடுத்து உங்களுக்கு வச்சு அதற்கு மூளை எடுத்து எனக்கு வச்சு மூளை தான் வேலையை செய்யுது பேசவே வைக்குது இப்போ மூளை மாற்றி விட்டுட்டா ஆளே வித்தியாசமாயிடும் என்ன யோசிச்சு பாருங்களேன் இப்ப சாதாரண ஒருவருடைய மூளை எடுத்து ஒரு பெரிய அதாவது ஹதரத் அவர்களுக்கு சாதாரணமா மூளை வச்சு இந்த சாதாரண ஆளுக்கு கொண்டு போய் அந்த பெரியவருடைய மூளை கொண்டு வந்துச்சா இவனுடைய மற்ற உறுப்பு அந்த மூளைக்கு ஒத்துழைக்காது மற்ற உறுப்புக்கள் மூளைக்கு ஒத்துழைக்காது எனவே கயாமத்து வரை மூளையை மாற்ற முடியாது என் மூளை எடுத்து உங்களுக்கு வச்சிருந்தது அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம் நம்ம பையனை மௌல்வி ஆக்கணும்னு சொன்னா இதுல ஒரு மௌல்வியை பிடிச்சிட்டு போய் இவர் மூளை எடுத்து பையனுக்கு வச்சு விட்டணும் அவன் நாளைதான் தப்சீல் செய்ய ஆரம்பிச்சிடும் நடக்காது சகோதரர்களே நாங்கள் சவால் விட்டு சொல்லுகிறோம் ஏன் குரான் ஹதீசனுடைய அடிப்படையிலிருந்து இதை புரிய முடிகிறது மூளை என்பது அல்லாஹு தாலா தனியாக தந்திருக்கிற பகுத்தறிவு கொண்ட மூளை நமக்கு இருக்கிறது அந்த மூளையை இப்ப அந்த மூளை எடுத்து இதை விட இப்படி வித்தியாசமா சிந்திச்சா இந்த மூளை எடுத்து நம்ம வீட்டு மாட்டுக்கு வச்சிடுறது என் மூளை எடுத்து மாட்டுக்கு வச்சிடுறது மாட்டு மூளை எடுத்து எனக்கு வச்சிடறோம் என்னாக சகோதரர்களை யோசிக்கவே முடியாது எனவே மூளை உயர்ந்தது தலை உயர்ந்தது கை உயர்ந்தது கால் மட்டமாக கருதப்படலாம் எல்லாம் இருக்கலாம் கக்கூசுக்கு போகும்போது இடது காலை முன்னே எடுத்து வைக்க வேண்டும் வெளியே வரும்போது வலது கால் அது வலது அந்த கால் கோபித்துக் கொண்டது அது என்ன என்ன மட்டும் கக்கூசுக்கு போகும்போது வைக்கிற முதல்ல என்று கால் கோவித்துக் கொள்ள முடியுமா அது இயற்கை இதே போல உலகத்திலே சிலர் கோடீஸ்வரர்களாக சிலர் ஆளுகிறவர்களாக சிலர் ஆளப்படுகிறவர்களாக சிலர் சாதாரணமானவர்களாக சிலர் உயர்ந்தவர்களாக சிலர் செல்வந்தராக சிலர் ஏழையாக இப்படித்தான் இருக்க முடியும் ஆனால் சோசலிசம் அமல்படுத்தப்படும் எப்படி செல்வந்தர்கள் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் ஏழைகள் செல்வந்தர்களிடத்திலே கேட்காமல் இருக்க வேண்டும் இதுதான் சோசலிசம் ஏழைகள் செல்வந்தரத்தில் கேட்காமல் இருக்க வேண்டும் செல்வந்தர்கள் ஏழைகளை கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்க வேண்டும் சோதர்களை இந்த சோசலிசத்தை அமல்படுத்தித்தான் ஆக வேண்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் சோசியலிசம் என்று சொல்லுகிறவர்களே சோசியலிசத்துக்கு மாறாக நடக்கத்தான் செய்கிறார்கள் ரயிலிலே போகிறோம் ரயிலிலே போகிறோம் ரயிலிலே சாதாரணமான ரயிலில் பிரயாணம் செய்து அந்த நேரத்தில் போய் ரயிலில் ஏறணும் இங்க இருந்து மெட்ராஸுக்கு போற வண்டியில ஏற்காடு எக்ஸ்பிரஸ்ல ஏறணும் கடைசி நேரத்தில் உள்ள போய் பார்த்தா உட்கார கூட இடம் இல்லை உள்ள போய் பார்த்தா உட்கார கூட இடம் இல்லை இப்பொழுது நான் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ல போய் ஏறினால் என்னை டிடி என்ன கேட்பார் நீ ரிசர்வ் பண்ணிருக்கிறியா கேப்பாரா இல்லையா ரிசர்வ் பண்ணியிருந்தா பெர்த் கிடைக்கும் படுக்கிறதுக்கு சரியா கிடைக்கும் இங்க அறுபது பேர் நெருக்கி எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிற இடத்தை அங்கே ஆறு பேருக்கு தரப்படுகிறது இங்கே அறுபது பேர் நெருக்கி எடுத்துக்கொண்டு நிற்க கூட இடமில்லை அப்படிப்பட்ட நிலையிலே அங்கே ஆறு பேருக்கு அமைதியாக படுத்து தூங்குவதற்கு இடம் மட்டுமல்ல காவலுக்கு ஒரு டிடிஇ e அவரும் இருக்கிறார் இங்கே என்ன காணா போனாலும் தெரியும் ஆளே காணா போனா கூட தெரியாது ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல அங்க ஒரு பெட்டி காணாமல் கூட போக முடியாது அவர் டிடி காவலுக்கு இருக்கிறார் இந்த வித்தியாசம் இந்த மனிதருக்கும் அவருக்கும் நீங்கள் வித்தியாசம் கொடுத்தீர்களே எதை வைத்து வித்தியாசம் கொடுத்தீர்கள் அவர் இருபது ரூபாய் அதிகமாக கொடுத்தார் என்ற காரணத்தினால் தானே அவர் இருபது ரூபா பர்சார்ஜ் கொடுத்திருக்கிறார் இருபதோ இருபத்தி ரெண்டோ ஆக கொடுத்திருக்கிறார் அந்த இருபத்தி ரெண்டின் காரணமாகத்தானே வித்தியாசப்படுத்துகிறீர்கள் இதே போல சிலைட்ல செல்லுங்கள் அங்கே பிசினஸ் கிளாஸ் சரியாக இருக்கிறது மூணு பேர் இடத்தை இரண்டு பேருக்கு கொடுத்து கால்நீட்ட சௌரியமாக என்ன அதை விட இவர் கொஞ்சம் ரூபாய் அதிகமாக கொடுத்திருப்பார் ரூபாயின் காரணமாக வித்தியாசம் இந்த உலகத்திலே இருக்கும் இருக்கத்தான் வேண்டும் ஆனால் ரூபாய் உள்ளவர்கள் செல்வம் உள்ளவர்கள் செல்வம் இல்லாதவர்களை அனுசரித்து அரவணைத்து நடக்க வேண்டும் இதற்குத்தான் பெயர் சோசியலிசமே தவிர எல்லோரும் செல்வம் செல்வந்தனாக்க முடியாவிட்டால் எல்லோரும் ஏழையாகி விடுங்கள் என்பது இது சோசியலிசம் இல்லை சகோதரர்களே எனவே இந்த உலகம் முழுவதையும் ஒரு கயிற்றால் இணைக்க வேண்டுமானால் உலகம் முழுவதிலும் ஈமான் பரவ வேண்டும் எப்படி உடல் முழுவதும் ஈமான் பரவி இருக்கிற காரணத்தினாலே இந்த உடல் ஒன்றோடொன்று ஒத்துழைக்கிறதோ அதே போல உலகம் முழுவதும் ஒத்துழைக்க வேண்டுமானால் ஒருவர் ஒருவரோடு ஒத்துழைக்க வேண்டுமானால் ஒருவர் ஒருவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டுமானால் உலகத்தினுடைய மனித சமுதாயத்தினுடைய வாழ்க்கை செம்மைப்பட வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் சகோதரர்களே ஈமானை உலகத்திலே பரத்த வேண்டும் ஈமானை பரத்தத்தான் பிறந்திருக்கிறோம் இந்த உலகத்திலே வேறு எதற்காகவும் பிறக்கவில்லை யாராவது நான் வேறு எதற்காகவும் பிறந்திருக்கிறேன் என்று அவர் சேர்த்துக் கொண்டே இருக்கிறார் சொத்து சேர்த்துக் கொண்டே இருக்கிறார் சொத்தை அது சொத்தை சேர்த்துக் கொண்டே இருக்கிறார் சேர்க்கட்டும் எதுவரை சேர்ப்பார் கடைசி மூச்சு வரை தான் சோதர்களே அதற்கு பிறகு இந்த சொத்துக்கு உரியவர் அவரே இல்லை நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு இந்த வீட்டிலிருந்து ஒரு எலி வெளியே வந்தது அந்த வீட்டிலிருந்து ஒரு எலி வெளியே வந்தது இரண்டும் பேசிக் கொண்டிருந்தது பேசி முடித்த பிறகு எலி சொல்லுச்சா நேரமாச்சு நான் போறேன் என் வீட்டுக்கு போறேன் இந்த எலி சொல்லுச்சு நான் என் வீட்டுக்கு போறேன் சோதர்களே அந்த வீட்டையும் பங்களாவையும் நான் என்னுடைய பெயரிலே ரெஜிஸ்டர் பண்ணி வைத்திருக்கிறேன் என் வீட்டு எலி சொல்லுகிறது என் வீடு என்று என் வீட்டு பாச்ச சாத்தானும் பள்ளியும் சொல்லுகிறது என் வீடு என்று நான் சொல்லுகிறேன் என் வீடு என்று என்ன ஆறுதல் இல்ல இந்த பூமி முழுவதும் அல்லாவுக்கு சொந்தம் சகோதரர்களே எனவே அல்லாஹுடைய நாமத்தை பிரகடனப்படுத்தத்தான் பிறந்திருக்கிறேன் என்று உறுதி கொள்ளுங்கள் அல்லாஹ் வாழ்க்கையை செழிப்பாக செம்மையாக இன்பமாக இத்துன்பத்தையே காணாதவர்களாக இந்த உலகத்திலேயே சொர்க்கத்தின் வாசனை பெறுவர்களாக அல்லாஹ் ஆக்கிவிடுவான் அதற்குரிய வழிதான் இந்த மதரசாக்கள் இந்த அன்பு மொழிகள் உளவாக்கள் அதற்குரிய முயற்சி செய்கிறார்கள் ஒத்துழையுங்கள் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன் வாகிருதாவான இருந்து மேடை என்கிற அமர்ந்திருக்கும் மூத்த உலமா பெருமக்களே வருகை தந்திருக்கும் ஆலிம் பெருந்தகைகளே அன்பிற்குரிய மாணவ நண்பர்களே பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹனுடைய மிகப்பெரிய கிருபையும் அருளும் நம்மை முன்னோக்கி இருக்கிறது என்பதற்குரிய அடையாளம்தான் நாம் சிஹாசித்தா என்று சொல்லப்பட்ட இந்த கிரந்தங்களை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் உள்ள வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் உம்மத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த ஆறு கிதாபுகள் ஹதீசுடைய இந்த ஆறு கிதாபுகள் தீனுடைய அடிப்படையை நிலைநிறுத்தக்கூடிய அஸ்திவாரமாக இருந்து கொண்டிரு அஸ்திவாரங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன என்பதிலே யாருக்கும் எந்த ஐயமும் எந்த காலத்திலும் இருந்ததும் இல்லை இனி இருக்கப் போவதும் இல்லை அல்லாஹ் ஜலஷானஹு தாலா காலத்திற்கேற்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டே வந்திருக்கிறான் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் இருந்த காலத்திலே குரான் இறங்கிக் கொண்டே இருக்கிறது குரான் ஆங்காங்கே எழுதப்பட்டுக் கொண்டே இருந்ததை தவிர குரான் ஒரு இடத்திலே ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கவில்லை அவ்வப்பொழுது காத்திபே வகை வகை வரும் பொழுது எழுதக்கூடிய எழுத தெரிந்த சகாபத்துகள் அவர்களை எழுத சொல்லுவார்கள் அவர்கள் எழுதி வைத்திருந்தார்கள் ஆனால் எங்கெங்கோ பரவி கிடந்ததை அதற்கு உமர் ரதி அல்லாஹு தாலான்ஹூ அவர்கள் அதற்கு அபூபக்கர் சித்திக்கிறது இல்லாஹு தாலானுடைய ஆட்சி காலத்திலே யமாமா என்ற யுத்தத்தின் போது எழுபது காரிகள் ஒட்டுமொத்தமாக ஷஹீதாகிவிட்டார்கள் குரானை மனநம் செய்திருந்த எழுபது காரிகள் ஒட்டுமொத்தமாக ஷஹீதாகிவிட்ட பொழுது அதற்கு துமரது அல்லாஹு தாலான் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவரிடத்திலே வந்து சொன்னார்கள் இப்படியே காரிகள் சென்று கொண்டிருப்பார்களே ஆனால் பிறகு குரான் என்ன ஆகும் ஆகையினாலே அமீர் மூமினின் அவர்களே தாங்கள் குரானை ஒன்று சேர்ப்பதற்கு ஆணையிடுங்கள் உத்தரவிடுங்கள் இது என்னுடைய அபிப்பிராயம் என்று சொன்னார்கள் அதில் தபுபக்கர் சித்திகிறது இல்லாஹு தாலானு கேட்டார்கள் கைஃப தஃபாலு ஷையன் லம் ரசூலுல்லாஹி குரானை நீங்கள் ஒன்று சேர்க்க சொல்லுகிறீர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செய்யாத ஒரு காரியத்தை நீங்கள் எப்படி செய்ய சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்கள் கைஃப தஃபாலு அவர்கள் செய்யவில்லை அவர்கள் செய்ய சொல்லவும் இல்லை செய்ய சொல்லி இருந்தால் ஹஜரத் உமர் தாங்களோ அல்லது வேறு யாரிடத்திலாவது சொல்லி இருந்தால் அவர்களை அவர்களை ஆதாரம் காட்டியோ சொல்லி இருப்பார்கள் இல்லை ரசூலுல்லாஹி சல்லா அலிசலம் இதோ சொல்லி இருக்கிறார்கள் குரானை ஒன்று சேருங்கள் என்று ஆனால் அப்படி சொல்லவில்லை மாறாக அதற்கு பதில் சொன்னார்கள் வல்லாஹி அல்லாஹின் சத்தியமாக இதில் மிகவும் நன்மை இருக்கிறது ஆகையினால் குரானை ஒன்று சேருங்கள் ஒரு இடத்தில் தொகுத்து வையுங்கள் திரும்ப திரும்ப ஹதரத் உமர் ரதி அல்லாஹு தாலானு சொல்லிக் கொண்டே இருக்க ஹதரத் அபுபக்கர் ரதி அல்லாஹு தாலானு யோசித்துக் கொண்டே இருந்தார்கள் எப்படி ரசூருல்லாய் சல்லா அலிசலம் செய்யாத காரியத்தை நாம் செய்வது என்று யோசித்துக் கொண்டே இருக்கிறார்கள் கடைசியாக சொல்லுகிறார்கள் அதில் ஹத்தா ஷரஹ் அல்லாஹு சதுரி அல்லாஹு தாலா என்னுடைய உள்ளத்திலே இது சரிதான் என்ற விளக்கத்தை போட்டுவிட்டான் நான் அதை ஏற்றுக்கொண்டேன் பிறகு நான் இதற்கு யாரை இந்த வேலைக்கு யாரை நியமிக்கலாம் என்று யோசித்தேன் அதில் ஜெயித் அல்லாஹு தாலான்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காத்திபே இருந்தார்கள் வகி எழுதி கொண்டிருந்தார்கள் எனவே அவர்களை அழைத்து நான் சொன்னேன் இப்படி யமாமாவிலே நடந்த நிகழ்ச்சிகளை சொல்லி குர்ராக்கள் காரிகள் ஷஹீதாகிவிட்டார்கள் எனவே குரானை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று அதில் உமர் அபிப்பிராயம் தெரிவித்தார்கள் அந்த அபிப்பிராயத்தை நான் ஏற்றுக்கொண்டு உங்களிடத்திலே சொல்லுகிறேன் நீங்கள் வாலிபராகவும் இருக்கிறீர்கள் அறிவு தீட்சணியுடையவராகவும் இருக்கிறீர்கள் ரசூருல்லாய் சல்லாஹனுடைய காலத்திலேயே வகையை எழுதக்கூடியவராகவும் இருந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு உங்களால் இது இயலும் என்று நான் நினைக்கிறேன் எனவே நீங்கள் குரானை தொகுங்க அதை ஒன்று சேருங்கள் நீங்கள் ஒரு இடத்தில் தொகுத்து தொகுக்கக்கூடிய வேலையை அந்த பணியை செய்யுங்கள் என்று அதற்கு ஜெயிதுபின் சாபித்தரது இல்லாஹாலான் அவர்களுக்கு சொன்னார்கள் அதில் ஜெயித் என்ன கேட்டார்கள் என்பதை யோசிக்க வேண்டும் அதில் ஜெயிது கேட்ட கேள்வி இதுதான் கைஃபாலானி ஷையன் லம் யஃபால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் இருவரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒரு காரியத்தை எப்படி செய்ய துணிகிறீர்கள் அதற்கு உமரிடத்திலே கேட்ட அதே கேள்வியை அதற்கு அபுபக்கர் உமர் இரண்டு பேரிடத்திலும் நீங்கள் இருவரும் எப்படி இந்த காரியத்தை செய்ய துணிகிறீர்கள் ரசூலுல்லா செய்யவும் இல்லை செய்ய சொல்லவும் இல்லை பின்னாலே காலத்திலே இப்படி ஒரு தேவை வரும் நீங்கள் செய்யுங்கள் என்று இஷாரா செய்யவும் இல்லை பிறகு எப்படி செய்கிறீர்கள் அதில் தபூக்கர் சொன்னார்கள் வல்லாஹி பீஹி கயிர் அல்லாவின் மீ சத்தியமாக இதில் கயிறு இருக்கிறது இப்படி குரான் இப்படித்தான் குரான் தொகுக்கப்பட்டது இதை தொகுத்து அதற்கு ஹப்சாரதி இல்லாஹு தாலான்ஹா அவர்களிடத்திலே கடைசி வரை அது இருந்து வந்தது பிறகு அதற்கு உஸ்மான் ரதி இல்லாஹு தாலாவுடைய ஹிலாபத்துடைய காலத்திலே அதற்கு ஹுதைபா ரதி இல்லாஹு தாலான்ஹூ யுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆதர் பீஜானுடைய அந்த யுத்தத்திலே ஈராக் வாசிகள் குரானை ஓதும் பொழுது ஏழு வகையான கிராத் இப்பொழுதும் இருக்கிறது அப்படி ஏழு வகையாக அவர்கள் கிராத் ஓதுகிறார்கள் உன்சிலல் குரான் சபாத்தி அஹருஃபின் ஏழு வகையான எப்படி நம்முடைய நம்முடைய நம்முடைய வாசியிலே இருக்கிறது தமிழிலேயும் எத்தனையோ வகையில் இருக்கிறது மதுரை தமிழ் ஒன்று இருக்கிறது திருநெல்வேலி தமிழ் ஒன்று இருக்கிறது சென்னை தமிழ் ஒன்று இருக்கிறது இப்படி ஊருக்கு தமிழ் வித்தியாசப்படுகிறது எல்லாம் அர்த்தம் ஒன்றுதான் ஆனால் தமிழை உச்சரிக்கக்கூடிய வாணியிலே உச்சரிப்பே வித்தியாசப்படாத பாஷைகள் இருக்கிறதே அது சில வாசிகள் தான் ஆங்கிலம் இருக்கிறது எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரே மாதிரியாகத்தான் எழுதுகிற பாஷையும் அதுதான் பேசுகிற பாஷையும் அதுதான் இதுபோல சில பாஷைகள் தான் வித்தியாசப்படுவதில்லை இப்பொழுதும் கூட அரபி பாஷைக்கு அரபி பாஷையை எடுத்து ஆனால் சில சில நாடுகளிலே சென்று ஆனால் அந்த நாட்டுக்காரர்கள் பேசுகிற ஒரு வார்த்தை கூட நம்மளால வழங்க முடியாது எங்களுடைய ஒரு மிசிறி இருந்தார் ஜமாத்திலே மிஸ்ரி ஈஜிப்ட் நாட்டுக்காரர் சூடானிலே எங்களுடனே இருந்தார் அவர் ஒரு கிராமவாசி அவர் பயானுக்கு சில நாளில் அவர் பயான் செய்வார் மகரிபுக்கு பிறகு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் பயான் செய்வார் நான் சொல்லுகிறேன் ஒரு எழுத்து கூட எனக்கு வழங்காது அரபிதான் அரபியில் தான் பயான் செய்கிறார் அரபி கிதாபை வைத்து படிக்கிறோம் ஓதுகிறோம் நாமளும் முடிந்த அளவு அரபியில பேசுகிறோம் அரபு நாட்டிலே இருக்கிறோம் ஆனால் அரபி செய்கிற பயானிலே ஒரு வார்த்தை கூட அவர் என்ன பேசுகிறார் என்று அரபிதான் இதற்கு சாதாரணமாக மிசிறிலே ஜன்னத் என்று சொன்னால் சொர்க்கம் என்று எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இப்பொழுது கூட மிசிறிலே போனால் அல்லது ஒரு மிசிறி இங்கே வந்தால் அவர் பேசுவார் நபகல் கன்னா அவர் சொல்லுகிறார் நபகல் கன்னா ஒரு உருதுக்கார தெரியுமா செஞ்சார் நம்ம கரும்பை தேடுகிறோம் ஜன்னத்துக்கு தான் அவங்க ஜீம காஃபா அவங்க உச்சரிக்கிறாங்க ஜீமை தான் காஃபாக உச்சரிக்கிறாங்க மிசிறில் அதனால் அவர் நபுகள் ஜன்னாவுக்கு சொல்ல வேண்டிய இடத்துல நாம் சொர்க்கத்தை தேடுகிறோம் சொல்ல வேண்டிய இடத்துல நபுகள் கன்னான்னு சொல்றார் உருதுல கண்ணாட கரும்பு இவர் உருதுக்கார தெரிஞ்சுமா போய் நின்று நாம் எல்லாம் கரும்பை தேடுறோம் கரும்பு தேடுறோம் தெரிஞ்சுமா செய்யறார் அவர் சொல்றார் சொர்க்கத்தை தேடுறோம் இதுவெல்லாம் சாதாரணமாக ஏற்படக்கூடிய விஷயங்கள் அரபியிலே மொழியிலே ஏற்றத்தாழ்வு என்பது இயற்கையாக ஏற்படுகிறது இப்படி ஹதரத் உஸ்மான் ரவி அல்லாஹு தாலான்களிடத்தில் ஹதரத் அவர்கள் வந்து சொன்னார்கள் ஈராக்கிலே நான் பார்த்தேன் வித்தியாச வித்தியாசமாக குரானை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே ஹதரத் உஸ்மான் இடத்திலே சொன்னார்கள் அதிரிக் ஹாதிகள் உம்மா இந்த உம்மத்தை ஹதரத் அமீர் முமின் அவர்களே காப்பாற்றுங்கள் قبل ان يختلفوا كما اختلف اليهود والنصارى யஹூது நசாராக்கள் தங்களுடைய வேதங்களிலே அபிப்பிராய வேதம் ஏற்பட்டது போல அவர்கள் அபிப்பிராய வே- வேதப்பட்டு தங்களுடைய வேதங்களை கெடுத்துக் கொண்டது போல குரானை இவர்கள் கெடுப்பதற்கு முன்னாலே இதை ஒரே ஒரே மாதிரியாக ஒதுக்கிற மாதிரி செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அதற்கு உஸ்மான் அதற்கு ஹப்சா ரதி அல்லாஹு தாலானஹாவிடத்திலே அதற்கு அபுபக்கர் தொகுத்த குரான் இருந்தது அந்த குரான் ஷெரீஃபை தருவித்து அந்த முசாதை தருவித்து அதனுடைய பிரதிகள் எடுத்து எல்லா நாட்டுக்கும் அனுப்பி இந்த ஒரு ஒரு வகையில் தான் ஓத வேண்டும் மீதமுள்ள வகைகள் எல்லாம் ஆகுமானதுதான் என்று இருந்தாலும் கூட அல்லாஹுவால் இறக்கப்பட்டதுதான் என்று இருந்தாலும் கூட அவைகளெல்லாம் மக்களுக்கு விளங்காமல் போகலாம் காலப்போக்கிலே என்ற காலத்திலே மீதமுள்ள வகைகளை எல்லாம் புகாரி ஷெரீஃபினுடைய இரண்டாவது பாகத்திலே ஜமல் குரான் என்ற பாபிலே இருக்கிறது மீதமுள்ள குரான் எல்லாம் அந்த ஓதக்கூடிய வகைகளில் எழுதப்பட்டிருந்த மீதமுள்ள குரான் எல்லாம் உகரிக்க அவைகள் எரிக்கப்பட்டன சகோதரர்களே இதுவெல்லாம் காலத்திற்கு தேவையாக அல்லாஹு தாலா செய்து வைத்தான் குரானை ஒன்று சேர்ப்பது ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்வலம் சொல்லவில்லை யாராலும் காட்ட முடியாது ரசூருல்லாய் சல்லா அலிஸ்வலம் சொன்ன காரியத்தை தான் செய்வேன் என்பதல்ல சொன்னதிலிருந்து விளங்குகிற காரியங்களை ஆனால் பார்க்க வேண்டும் விளங்குகிறவர்கள் யார் என்பதை பார்க்க வேண்டும் விளங்குகிறவர்கள் யார் என்பதை பார்க்க வேண்டும் அதுதான் வித்தியாசம் நான் இதே திருச்சிவா நகரத்திலே ஒரு கூட்டத்திலே சொல்லி இருக்கிறேன் இதே மதுரை சாலை என்ற கூட்டத்திலே இது திடீரென்று ஞாபகத்திலே வந்துவிட்டது வைத்தியர் சொன்னாராம் பச்சை முட்டை குடிக்க சொல்லி மறுநாள் வந்து சொன்னாரா இவன் வைத்தியரே பூரா ஊர் தேடிட்டு பச்சை முட்டை கிடைக்கல அவர் கேட்டார் என்னப்பா பச்சை முட்டை எல்லா கடையிலும் முட்டையா வித்துக்கிறதுக்கு நீ பச்சை பூரா வெள்ள முட்டையா தான் இருக்கு ஒரு முழு பச்சை முட்டை இல்லை விளங்குகிறவர்களை பொறுத்திருக்கிறதே தவிர சொன்ன வார்த்தை என்ன என்பதை வைத்து அங்கே பச்சைக்கு என்ன அர்த்தம் வெள்ளைக்கு என்ன அர்த்தம் இதே போல சூருல்லாய் ஐசல்லா அலிசருடைய வாழ்க்கையிலிருந்து விளங்குகிறவர்கள் சகாபாக்கள் சோதரர்களை எதற்காக இதை சொன்னேன் எப்படி இந்த குரானை ஒன்று சேர்த்தலையும் குரானை ஒரே வகையில் ஓதுகிறதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லவில்லை என்றாலும் கூட சொல்லவில்லை என்பது உண்மை ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து தெரிந்த விஷயத்தை வைத்து அதற்கு உமர் சொன்னார்கள் அதற்கு அபூபக்கர் செய்தார்கள் அதற்கு சாபித் அதை செய்து முடித்து தந்தார்கள் அதற்கு உஸ்மான் அதற்கு ஒரே வகையான பிரதி எடுத்து அது உலகம் முழுவதும் இன்று ஓதப்படுகிறது எல்லாம் எப்படி அல்லாஹு தாலா காலத்தினுடைய தேவையை நிறைவேற்றினாரோ அதே போல ரசூருல்லாய் சல்லாசனுடைய ஹதீசனுடைய தொகுப்பை இந்த ஆறு இமாம்களின் மூலமாக ஆரம்ப காலத்திலே இரண்டாவது காலத்திலே தலைமை சாணியிலே அல்லாஹ் ஜல்லஷானு தாலா தன்னுடைய மிகப்பெரிய அதாவது அவர்களுக்கு கொடுத்த கராமத்தின் மூலமாக இதை செய்து காட்டியிருக்கிறார் இந்த பூமியிலே இபாது ரஹ்மான்கள் எப்படி நடக்க வேண்டும் ஹவுனுடைய நடை நடக்க வேண்டும் மரக்குடைய நடை நடக்கக்கூடாது ஹவுனுடைய நடை நடக்க வேண்டும் ஹவுனுடைய நடை இங்கு பார்க்க வேண்டும் இதோ முகமது சல்லா அலிசலம் எப்படி நடந்தார்கள் என்பதை இந்த கிதாபுகளிலே தேடுங்கள் இதுதான் முஸ்லிம்கள் நடக்க வேண்டிய நடை அடுத்த நல்லா சொன்னான் தன்னுடைய மறைக்க வேண்டிய பாகங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னான் வெறும் மறையுங்கள் என்று சொல்லவில்லை சகோதரர்களே வெறும் மறையுங்கள் என்று சொல்லவில்லை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஹிஃபாவத் என்று சொன்னால் எப்படி ஹாபிஸ் குரான் என்று சொல்லுகிறோம் குரானை மனநம் செய்து பாதுகாத்து வைத்திருக்கிறார் அவருக்கு ஹாபிஸ் என்று சொல்லுகிறோம் அதுபோல மறைக்க வேண்டிய பாகங்களை எல்லாம் பாதுகாத்து வைக்க வேண்டும் வெறும் மறைத்தால் போதாது ஒருவர் மறைக்கிறார் அதனுடைய நிறம் வெளியே தெரிகிறது ஒரு பெண் மறைக்கிறார் அதனுடைய அவளுடைய நிறம் வெளியே தெரிகிறது உடல் நிறம் வெளியே தெரிகிறது அது முகாபதத்திலே பாதுகாப்பிலே சேராது அவள் மறைக்கிறாள் அந்த உருவத்தினுடைய அளவு வெளியே தெரிய தெரிகிறது அதுவும் பாதுகாப்பிலே சேராது உருவத்தினுடைய அதனுடைய அளவு கூட வெளியே தெரியக்கூடாது ஆண்களுக்கும் அதுதான் பெண்களுக்கும் அதுதான் நீங்கள் பாதுகாருங்கள் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறான் எனவே பாது இது பர்மா வாஜிபா சுண்ணத்தா இந்த கேள்விக்கு அப்பாற்பட்ட விஷயம் சகோதரர்களே வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டிய காரியம் இது என்ன கேள்வி இது பரதா பரதாத்தால் செய்வோம் சுண்ணத்து முஸ்தாபு விட்டுவிட வேண்டிய காரியமா இது மார்க்கம் இது செய்ய வேண்டும் அதே பரதுக்கு ஒரு தரஜா சுண்ணத்து அது வேறு விஷயம் ஆனால் வாழ்க்கையிலே அனுசரிக்க வேண்டியது ஒரு மூமியினுடைய நடைக்கு தனி லட்சணம் இருக்கிறது மூமியினுடைய உங்களுடைய பார்வைக்கு தனி லட்சணம் இருக்கிறது உங்களுடைய கேள்விக்கு தனி லட்சணம் இருக்கிறது சோதர்களே நாம் எந்த காலத்திலும் நம்முடைய இதயத்திலே இஸ்லாமின்படி வாழ முடியாது என்ற எண்ணம் வந்துவிட்டால் பிறகு வாழுவதற்கு தௌஃபி கிடைக்காமல் போய்விடும் எனவே இஸ்லாமின்படி நாம் வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று உறுதி எடுக்க வேண்டும் அந்த உறுதியை ஊக்குவிப்பதற்காகத்தான் இந்த உணமாக்கல் இந்த கிதாபுகளை பயிலுகிறார்கள் அதிரத்தவர்கள் சொன்னது போல எதுவரை எங்களிலே எங்களை போன்றவர்களே இந்த கிதாபனுடைய செய்வ அமலிலே வராதோ செயலிலே வராதோ அதுவரை உலகத்தாருக்கு எங்களால எடுத்து சொல்ல முடியாது எடுத்து சொன்னால் ரசிப்பார்கள் எடுத்து சொன்னால் பாட்டு கேட்பதற்கு பதிலாக பயான் கேட்டு ரசிப்பார்கள் எங்கேயாவது ஒரு பாடகர் போனால் உடனே பாடுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அன்னை பாத்திமா வந்த வழி உனக்கு தெரியுமா ஆகா என்று ரசித்து விட்டு அத்தனை பெண்ணும் புர்கா இல்லாமல் போகிறார் அதே போல முகமது சல்லா அலிசல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை தெரியுமா என்று நான் பயன் செய்வேன் ஆகா என்று விட்டு நீங்களும் போய்விடுவீர்கள் அங்கே பாட்டை ரசிக்கிறார்கள் இங்கே பயானை ரசிக்கிறார்கள் என்ன வேறுபாடு இருக்கும் சகோதரர்களே எனவே நான் விரும்புகிறேன் உள்ளத்தால் விரும்புகிறேன் அல்லாஹ் ஜெலசானு தாலா இந்த புரியமான சந்தர்ப்பத்திலே எங்களைப் போன்ற பலகீனமானவர்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ரசூல் சொன்னதை இந்த ஹசியாசி சித்தாவிலே இருக்கக்கூடியவைகளை அமல் செய்யக்கூடியவர்களாக நாங்களும் ஆக வேண்டும் அல்லாஹ் அகில உலக மக்களையும் ஆக்க வேண்டும் என்று உள்ளத்தால் இணையத்தினுடைய அடித்தளத்தால் துவா செய்து கொண்டு முடிக்கிறேன் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு என்னென்ன வகையில யாரெல்லாம் முயற்சியார்களோ அல்லாஹ் அவர்களை அறிகிறான் அவர்களுக்கு நல்ல கூலி தர வேண்டும் என்று துவா செய்கிறேன் வாகர் தாவானா அனில் சந்தை இல்லாகிறார் ஹுசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு தொலைபேசி எண் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنه لتنزيل من رب العالمين نزل به الروح الأمين على قلبك لتكون من المنذرين صدق الله مولانا العظيم உலகத்துல நம்மள மாதிரி பலகீனமா எதுவுமே பிறக்கல ஏதாவது ஒரு காட்டுக்கு பாரு சோதர்களே எதுவுமே பிறக்கல காட்டுல பிறக்கிற சிங்கக்குட்டி ஆகட்டும் வீட்டுல பிறக்கிற எலிக்குட்டி ஆகட்டும் மான் குட்டி ஆகட்டும் ஆட்டுக்குட்டி ஆகட்டும் அது எதுக்கு தேவையானது பூர்த்தி செஞ்சுக்குது நீங்க வேணுமானா கோழி குஞ்சு பார்க்கலாம் கோழி குஞ்சு அடை வச்சிருந்தா கோழி குஞ்சு அடை வச்சிருந்தா முன்னால வீட்டுல அடை வைக்கிற பழக்கம் இருந்துச்சு இப்ப இல்லாம போச்சு அடை வச்சிருந்தா இருபத்தோரு நாளைக்கு பிறகு அந்த குஞ்சு வரும்போது அந்த உள்ள இருக்கிற அந்த கோழி முட்டைக்குள்ள இருக்கிற அந்த மஞ்சக்கருவும் வெள்ளக்கரவும் மஞ்சக்கருவும் தான் குஞ்சாகுது வெள்ளக்கருவு அதுக்கு பாதுகாப்பா இருக்கு ஓடு அதுக்கு பாதுகாப்பா இருக்கு மஞ்சக்கரு குஞ்சாகுது சாப்பிடும் போது எந்த குஞ்சு வாசம் அடிக்காது சாப்பிடும் போது கோழி வாசம் அடிக்காது ஆம்லெட் போட்டு சாப்பிடும் போது கோழி வாசம் அடிக்காது கோழி சாப்பிடும்போது ஆம்லெட் வாசம் அடிக்காது இதுதான் அல்லாவுடைய குதிரத்து அதுல இருந்தா இது வந்துச்சு இதுல இருந்தா அது வந்துச்சு ஆனா இதுல அதோட வாசம் இருக்காது அதுல இதோட வாசம் இருக்காது இது அல்லாவுடைய குதிரத்து யுஹ்ரிஜுல் ஹையமினல் மையத் யுஹ்ரிஜுல் மையத்தமினல் ஹை விளையாட்டில் சோதர்களே மையத்திலிருந்து செத்து போன இருந்து ஹயாத்தான பொருளை அல்லாஹ் உண்டாக்குறான் முட்டை செத்தது உயிரில்லை அதிலிருந்து கோழி குஞ்சு வருது உயிர் உள்ளது வருது உயிருள்ள கோழி அதிலிருந்து உயிர் இல்லாத முட்டை வருது யுஹ்ரிஜுல் ஹையமினல் மையத் யுஹ்ரிஜுல் மையத்தமினல் ஹை அவன் எல்லா வஸ்துக்களின் மீது எல்லா காலத்திலும் எல்லா சக்தியும் பெற்றவன் என்ன வேணுமானாலும் செய்வான் எப்படி வேணுமானாலும் செய்வான் சகோதரர்களே இன்னைக்கு நாம கொஞ்சம் அல்லாவை நம்ப ஆரம்பிச்சிட்டோம் அல்லாவை நம்பி பூரா உலகத்துல போய் சொல்லணும் தைரியமா எந்திரிச்சு நின்று நடக்கணும் நாலு மாசம் பேர் கொடுக்கணும் நாற்பது நாள் பேர் கொடுக்கணும் நடக்கணும் போகணும் போய் சொல்லணும் அல்லாவ நம்புங்க அல்லா எல்லா சக்தி உள்ளவன் வேற எதையும் நம்பாதீங்க உலகத்துல எந்த வசுவையும் நம்பாதீங்க பணத்தை நம்பாதீங்க பணம் இருக்கட்டும் ஆனா நம்பாதீங்க காசு இருக்கட்டும் ஆனா நம்பாதீங்க செல்வம் இருக்கட்டும் ஆனா நம்பாதீங்க செல்வாக்கு இருக்கட்டும் ஆனா நம்பாதீங்க செல்வாக்குள்ள எத்தனையோ பேர் உலகத்தில் அவங்களால எதுவும் சாதிக்க முடியல செல்வம் உள்ள எத்தனையோ பேர் உலகத்தில் அவங்களால எதுவும் சாதிக்க முடியல பதவியுள்ள எத்தனையோ பேர் அந்த பதவியே அவர்களை அதவாதாரத்துக்கு கொண்டு போய் இருக்கிறது பட்டம் உள்ள எத்தனையோ பேர் அந்த பட்டத்தின் காரணமாகவே அவர்கள் உயர பறக்க முடியாதவர்களாக போய்விட்டார்கள் சோதர்களே எதையும் நம்பாதீர்கள் ஆகினாலே நண்பர்களே ஏதோ இஸ்திமாக்கு வந்தோம் பயான் கேட்டோம் போயிட்டோம் அப்படின்னு சொன்னா எது போலங்க ஒன்னு இருக்குதுங்க கல்யாணத்துக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து நிக்கா குத்துவா எல்லாம் கேட்டுட்டு போயிட்டு வருது இன்னொன்னு இருக்குது கல்யாணத்துல மாப்பிள்ளையா இருந்தவர் கல்யாணத்துல என்னவா இருந்தவர் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் கல்யாணத்துல மாப்பிள்ளையா இருந்தவர் ஒருத்தர் கல்யாணத்துக்கு வந்து உட்கார்ந்து குத்துமாலாம் கேட்டாங்க துவாவதனாங்க போயிட்டாங்க சில பேர் சாப்பிட்டு போனாங்க இந்த வந்து கல்யாணத்துக்கு வந்து ஆஜராயிட்டு போனவங்களுக்கும் மாப்பிள்ளையா இருந்தவருக்கு என்ன வித்தியாசம் வித்தியாசம் கேட்கறதுக்கு முதல்ல என்ன சம்பந்தம் கேட்கணும் இவருக்கு தான் எல்லாம் யாருக்கு மாப்பிள்ளையா இருந்தவருக்கு தான் எல்லாம் மற்றவங்களுக்கு ஏதோ வந்த கஷ்டத்துக்காக சாப்பாடு கொடுக்கறது இவ்வளவு தூரம் பாவம் வந்துட்டு போனாரு இனி பொசுக்குன்னு போயிடுவாருங்கிறதுக்காக சாப்பாடு கொடுக்கறது அவ்வளவுதான் அது நல்ல சாப்பாடா கொடுத்து அனுப்புறாங்க சரி அது சாப்பாடு நம்ம வீட்டுல இருந்தாலும் சாப்பிடுவோம் அதுவும் இந்த காலத்துல எல்லாரும் அநேகமான பேர் பாதிக்கு பிப்டி பிப்டி அது டயட் கண்ட்ரோல் அதனால கொஞ்சம் கறி சாப்பிடாதவங்க இறைச்சி சாப்பிடாதவங்க நெய் சாப்பிடாதவங்க டாக்டர் வேண்டாம்னு சொன்னவங்க இதெல்லாம் இருப்பாங்க இப்ப மாப்பிளைக்கு மத்தவங்களுக்கு என்ன வித்தியாசமோ அதே வித்தியாசம் தாங்க இந்த இஸ்திமால அல்லாவுடைய பாதையில போறவங்களுக்கும் வீட்டுக்கு போறவங்களுக்கும் அதான் வித்தியாசம் அல்லாவுடைய பாதையில எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போறவங்கள கல்யாணம் சோறு சாப்பிட்டு போறாங்க இப்ப சொல்லுங்க மாப்பிள்ளையா இருக்க விரும்புவோமா இல்ல வேற கல்யாணத்துக்கு வந்து துவாவதிட்டு போலாமா சோதர்களே தைரியம் வேணும் சகோதரர்களே பெரியவர்களை தைரியம் வேணும் இந்த மஜிலிசிலையும் இப்ப யார் ஏற்கனவே பேர் கொடுத்துட்டாங்களோ கொடுத்துட்டாங்க ஏற்கனவே ஜமாத்துல சேர்ந்துட்டாங்களோ சேர்ந்துட்டாங்க இப்போ மத்தவங்களும் இங்க இப்படி இருக்கலாம் நாம ஜமாத்துல சேரல ஆனால் இன்னும் விஷயங்கள் இப்பவும் மனசுல வந்திருக்கும் இன்னும் விஷயங்களை சொல்ல சொல்ல அல்லாஹத்தால என் மனசுலையும் போடுவோம் உங்க மனசுலையும் போடுவான் ஆமா நாம அல்லாவுடைய பாதையில போகணும் அல்லாவை நம்புறதுக்காகவும் பூரா உலகத்துல போய் எல்லாவை நம்பரும் சொல்றதுக்காகவும் நாம் அல்லாவுடைய பாதையில போகணும்னு உங்களுக்கு நிச்சயமா ஆசை வரும் அல்லாஹத்தால ஈமானுடைய நூறு கொடுத்திருக்கிறான் அதனால நிச்சயமா ஆசை வரும் ஆசை வரும்போது நீங்க எந்திரிச்சு இப்ப எந்திரிச்சு அல்லாவுடைய பாதையில போறேன்னு சொல்லிடணும் போயிட்டு எங்க போறீங்க தஷ்கீல் இடத்துக்கு போறீங்க போனதுக்கு பிறகு அங்க தர்த்தி பண்றீங்க எப்போ போறது நாளைக்கே போக முடிஞ்சா நாளைக்கே போவீங்க இல்ல மறுநாள் போவீங்க இல்ல அதுக்கு அடுத்த நாள் போவீங்க எப்படி மஷ்வரா ஆகுதோ ஜமாத் கொஞ்சம் முன்ன பின்ன போலாம் ஆனா போறேங்கிற ஆசை உள்ளவங்க அவ்வளவு பேர் எந்த நின்றுவீங்க மனசுக்குள்ள பேர் உறுதி வச்சுங்க கடைசியில கேட்கும் போது நீங்க இன்ஷால்லா பேர் சொல்லணும் நான் இப்ப கேட்கல இன்ஷால்லா கேட்கல ஏன்னா நிறைய சொன்ன இன்ஷால்லாவுக்கு போனாலே இன்னும் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஜமாத்துல போகணும் அவ்வளவு இன்ஷால்லா சொல்லி இருக்கிறோம் கேட்கும் போதெல்லாம் இன்ஷால்லா சொல்லி இருக்கிறோங்கல்ல இப்ப நான் இன்ஷால்லா கேட்கல மனசுல உறுதி வைங்க நான் கேட்கும் போது இந்த முன்னால இருக்கிறவங்க பாருங்க ரொம்ப சிரிக்கிறவங்க இவங்க தான் இந்த முன்னால இருக்கிறவங்க சிரிச்சவங்க அத்தனை பேரும் எந்திரிச்சு இல்லையானா நீங்க கோபமா உட்காந்துருங்க சிரிக்காதீங்க சோதர்களே உலகமே சந்தோஷமான வாழ்க்கை சோதர்களே அல்லாஹருடைய வேலை செய்தா தீனுடைய வேலை செய்தா உலகத்திலே சந்தோஷமா இருப்போம் மவுத் ஆயிட்டு சில பேர் ஹேர் அல்லாஹால அதுல ஒண்ணும் பெரிய இது வைக்கல ஆனா கூட சில பேர் ஜனாசா பார்த்துட்டு வருவாங்க வந்து அப்படியே முகம் சிரிச்ச மாதிரி இருந்துச்சுங்கன்னு சொல்லுவாங்க முகம் சிரிச்ச மாதிரி என்ன சிரிச்ச மாதிரி அவருக்கு மவுத்தினே சந்தோஷம் சகோதரர்களே என்ன மௌத்தான என்னுடைய அல்லாவை நான் பார்க்க போறேன் என்னுடைய நபியை நான் பார்க்க போறேன் என்னுடைய நிரந்தரமான சொர்க்கத்துக்கு நான் போக போறேன் மௌத்தாகிறேன் எனக்கு என்ன கவலை சகோதரர்கள் எனக்கு சந்தோஷம் இருக்கிற வரைக்கும் மௌத்துக்கு தயாரிப்பு செய்கிற சந்தோஷம் இருக்கிற வரைக்கும் துபையில இருக்கிற வரைக்கும் துபையில இருக்கிற வரைக்கும் ஊருக்கு கொண்டு போக போறேங்கிற சந்தோஷம் ஊருக்கு வரும்போது ஊருக்கு கொண்டு வர்றேங்கிற சந்தோஷம் உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஆகரத்துக்கு சம்பாதிக்கிறேங்கிற சந்தோஷம் மௌத்து வரும்போது ஆகரத்துக்கு கொண்டு போறேங்கிற சந்தோஷம் ரெண்டு சந்தோஷம் மூமினுக்கு கவலை கிடையாது சகோதரர்களே கவலைப்படுறோம் மூமின் இல்ல சகோதரர்களே மூமினுக்கு கவலை கிடையாது கவலை என்ன ஆகரத்துக்கு தயார் பண்ணணுங்கிற கவலை அந்த ஒரு கவலை தவிர மூமினுக்கு என்ன கிடையாது அவர் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க என்ன கிடையாதுங்க இப்ப நீங்க தூங்கிடுவீங்களோ உங்களை கவலை தான் எனக்கு வேற ஒண்ணும் இல்லை இல்ல அந்த தஸ்வி மணியை பாக்கெட்ல வச்சிருங்க ஒரு ரெண்டு வேலை ஒரு நேரத்தில் செய்ய முடியாது சில பேர் நினைக்கிறாங்க அது ரொம்ப தக்குவாவோட கேட்கறோம் அப்படி இல்லை அதாவது ஒரு விஷயத்தை கேட்கும்போது காது கேட்டுக்கிட்டு இருந்தா பூரா கவனம் அதில் இருக்குன்னா அப்ப தஸ்வி அது பயம் கேட்கறதே தஸ்வி தான் ரெண்டு வேலை ஒரு நேரத்தில் செய்ய முடியாது மாஜால் மனிதனுக்கு அல்லாஹத்தால ரெண்டு கல்பு கொடுக்கல ஒருவேளைதான் செய்ய முடியும் பூர்த்தியா ஆக மனிதனை அல்லாஹத்தால பலகீனமாக படைத்திருக்கிறான் உலகத்துல எந்த ஜீவராசி அது மாதிரி பலகீனம் இல்லை சரி இதெல்லாம் போகட்டுங்க மனுஷன் பெருசான பிறகு பலம் இருக்கா மனிதன் வளர்ந்த பிறகாவது பஜால் இலக்கு முசமாவல் அப்சாரவல் அஃபீதா அல்லாஹு தால கேள்வி கொடுக்கிறான் கேட்கிற சக்தி கொடுக்கிறான் கொஞ்ச நாளைக்கு பிறகு கேட்கிற சக்தி வருது அப்பதான் குழந்தை கேட்க ஆரம்பிக்குது கொஞ்சம் கிளுகிழுப்பை அந்த மணி இதையெல்லாம் அசைச்சா குழந்தை காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்குது ஒரு நாளைக்கு பிறகுதான் முப்பது நாள்ல தாய் முகம் தெரியுமா தாய் முகம் தெரியறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுதுங்களா முப்பது நாள்ல சும்மா முகம் தெரியும் அது காரணம் என்னன்னு சொன்னா இந்த தாயே வச்சிருக்கிற காரணத்தினால இது முகம் என்று தெரியும் இது தாய் முகம் தெரியறதுக்கு முன்னூறு நாள் ஆகும் இது முகம் என்று தெரியும் அப்புறம் பக்கத்துல இருக்கும் முகம் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் அப்புறம் தான் கொஞ்சம் லேசா சிரிக்க ஆரம்பிக்கும் அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச நாள் ஆக ஆக அப்புறம் என்ன செய்யுதுங்க ஆ இ அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிக்குது பிறகு பேச ஆரம்பிக்குது இதெல்லாம் அதுக்குள்ளது குழந்தைக்குள்ளது சரி பிறகு குழந்தை எப்ப நடக்க ஆரம்பிக்குதுங்க எட்டு மாசத்துல எட்டு வைக்கும் ஏறக்குறைய கொஞ்சம் முன்ன பின்ன எட்டு மாசத்துலதான் அது என்ன செய்யுதுங்க கொஞ்சம் காலை ஊண்ட ஆரம்பிக்குது அது வரைக்கும் அது மையத்து தான் தூக்கி இங்க போட்டா இங்க கிடக்கும் அங்க போட்டா அங்க கிடக்கும் இங்க போட்டா இங்க கிடக்கும் அங்க போட்டா அங்க கிடக்கு அடே பூனை குட்டி நடக்குது நீ நடவே மாடு போட்ட கண்டு நடக்குது நீ நட மாடு போட்ட கண்டு அஞ்சறி உள்ள பிராணி ஆக மிருகம் சொல்றோம் மிருகம் நடக்குது நீ மனுஷன் நடக்க கூடாதா போய் தொலையுது பசிச்சா பசிக்குதுன்னு சொல்லி ஏன் கத்துற அத சத்தம் போடுதுன்னு கூட சொல்றது இல்ல குழந்தை அழுகுதுன்னு சொல்றது கூட கொஞ்ச நாள் ஆகும் குழந்தை கத்துது மாடு கத்துது எருமை கத்துது கழுத கத்துது குழந்தை கத்துது நான் சொல்ல ஊர்ல எல்லாம் சொல்லிக்கிறாங்க கத்துது சும்மா கத்திக்கிட்டே இருக்கு விளையாட்டுல சோதர்களே ஹலத் அல்லாஹு குரான் தெளிவா சொல்லிட்டு நான் வாய்ப்பா படைச்சிருக்கிறேன் சரி இதுக்கெல்லாம் பிறகு மனுஷன் வளர்றான் வளரும் போதாவது அதுக்கு சக்தி இருக்கா தற்காத்துக்குள்ள சக்தி இருக்கா சாதாரணமா எங்கேயாவது வீடுகள்ல பார்த்திருப்போம் ஒரு நாய் வந்துருச்சு ஒரு நாய் வந்துருச்சு நாய் வந்துருச்சு நாய் வந்துருச்சுன்னு கத்துவுமே தவிர நாய் எதிர்த்து போறதுக்கு தைரியம் இருக்கா நமக்கு ஒரு நாய் ஓடனா விரட்டுவோம் நாய் திரும்பி நின்றா என்ன செய்வோம் அது ரெண்டு கொலை குலைச்சிச்சு நம்மளை நெருங்கி வந்துச்சு சரி வாங்க அசலாம் வலைக்கு முசாபா பண்ணலாமா தைரியம் இருக்கா இருக்காது என்னங்க நாய் என்ன துப்பாக்கியா வச்சிருக்கு நாய் என்ன துப்பாக்கியா வச்சிருக்கு இல்ல வாழ் வச்சிருக்கான் குத்திருமா நகம் தானே இருக்கு பல்லு தானே இருக்கு நமக்கு நகை இருக்கு பல்லு இருக்கு அது கடிச்சா நாயும் கடிக்க வேண்டியதானே இல்ல சகோதரர்களை எல்லாம் வைக்கல ஒரு நாய்க்கு வேணா வைக்க முடியாது நாங்க எங்க போயிருந்தோம் யாவும் இல்ல பெல்ஜியம் நினைக்கிறேன் பெல்ஜியத்துல ஒரு அன்னைக்கு கிருமத்து பொறுப்பு எனக்கு இன்னொருத்தருக்கு இருந்துச்சு சரின்னு போனோம் கேளுங்க நீங்க இல்ல ஜமாத்துல போறதுக்கு பேர் கொடுப்பீங்களா இன்ஷால்லா பாத்தீங்களா இந்த மூணு பேர் சொல்லி இருக்கிறாங்க பாக்கி சொல்ல வேணாம் இன்ஷால்ல கடைசியில கட்டாயமா நீங்க பேர் கொடுப்பீங்க நம்புங்க நீங்க உங்களை நம்புங்க நான் அல்லாவை நம்புறேன் நீங்க உங்களை நம்புங்க அல்லாவை நம்புங்க யார் இது வரைக்கும் நியத்து செய்யலையோ அவங்களும் கட்டாயமா எதிர்ப்பாங்க சோதரி அப்படி அதெல்லாம் இல்ல ஒரு காலம் இருந்துச்சு முன்கூட்டியே தயார் செய்தாதான் போறதுங்கிறது அந்த காலமெல்லாம் இப்ப மாறி போச்சு திடீர்னு வந்தவங்க அல்லாவுடைய பாதையில் புறப்பட்டுறாங்க எப்படி பதில சாகமாக்கள் புறப்பட்டாங்களோ காலம் மருந்து சகோதரர்களே இது ரெண்டாயிரம் இது ரெண்டாயிரத்துக்கு மேல வர்ற ஆண்டுகள் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா இன்னொரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு பிறகு பத்து வருஷத்துக்கு பிறகு ஜமா தயாராகி வந்துடும் ரூட் இல்லைங்க பள்ளிவாச காலி இல்லைங்க அதனால அடுத்த மாசம் வாங்க உங்களுக்கு அப்பதான் ரூட் கொடுக்க முடியும் இப்ப போய் வீட்டுல இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு காலம் நிச்சயமா நீங்க பாப்பீங்க நண்பர்களே இது விளையாட்டுக்கு நான் சொல்லல நீங்க காலம் எப்படி போய்கிட்டு இருக்குது பாருங்க காலம் எப்படி போய்கிட்டு இருக்குது பாருங்க அல்ல தன்னுடைய குதிரத்தை வெளிப்படுத்துகிற காலம் வந்துருச்சு குரானிலும் ஹதீஸிலும் கியாமத் எப்போ வரும்னு சொல்லப்பட்டுச்சோ அந்த காலம் பக்கத்துல வந்துருச்சு அந்த அடையாளங்கள் வந்துருச்சு அந்த அடையாளங்கள்ல ஒண்ணு அந்த கியாமத்துக்கு முன்னால பூரா உலகமும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளும் ஒரு நபர் கூட பாக்கி இருக்க மாட்டார்கள் அந்த காலம் வந்துகிட்டு இருக்கு அது எதன் மூலமாக நடக்கும் பூரா உலகமும் இன்ஷா அல்ல நம்முடைய தாவத் தபிலியின் மூலமா நடக்கும் சகோதரர்கள் வேடிக்கை பார்க்கறவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க விளையாட்டு பேசுறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய உயிராலும் பொருளாலும் தியாகம் செய்யறவங்க தியாக செய்ய துணிஞ்சவங்க தியாகம் ஒண்ணு அல்ல வாங்குறது இல்லைங்க நம்மகிட்ட அல்லாஹால பெருசு தியாகம் எதிர்பார்க்கறது இல்லை அல்லாவுக்கு நம்ம என்ன தேவை நம்ம இல்லாம தீன தாக்க முடியும் ஆனாலும் நம்ம செய்ய தயாரா இல்லையா இவ்வளவுதான் அல்ல பாக்குறான் நம்ம செய்ய தயாரா இல்லையா இவ்வளவுதான் அல்ல பாக்குறோம் அதனால தைரியமா இன்ஷா அல்லா கடைசியில் நீங்க எந்திரிச்சு பேர் கொடுக்கணும் போறது நாளைக்கு போறீங்க இல்ல மறுநாள் போறீங்க ரெண்டு நாள் கழிச்சு போறீங்க தருத்தில் செய்திருக்கிறீங்க இப்பவே மனசுல உறுதி வச்சு போய்கிட்டு இருந்தோம் ஒரு கடையில போய் சாமான் வாங்கணும் சமையலுக்கு ஏதாவது சாமான் வாங்கணும் ஹிதுமத் பொறுப்பு எங்களுது நானும் இன்னொருத்தர் போய்கிட்டு இருக்கிறோம் அந்த நாட்டுல நாய் ரொம்ப ஃபேமஸ் ஒவ்வொரு ஆளு உழவு பெரிய நாய் பயங்கர பயங்கரமான நாய் ஒவ்வொரு வீட்டுல ஒரு ஆளுக்கு ரெண்டு நாய் அஞ்சு பேர் இருந்தா பத்து நாய் இருக்கும் இவங்க தங்களுக்கு செய்யற வேலையை விட நாய்க்கு செய்யற வேலை தான் அதிகம் இவங்களுக்கு தங்க தங்களுக்கு செய்யற வேலையை விட நாய்க்கு செய்யற வேலை அதிகம் ஏன் மனுஷன் மனுஷனுக்கு ஹிரும செய்யலன்னா யாருக்கு ஹிரும செய்ய வைக்கிறான்ல காலையில் எந்திரிச்சோட முதல் வேலை நாயை வெறிக்கிற கூட்டிட்டு போனோம் அதுக்கு ஒரு தனி இடம் இருக்கு வெளிக்கு இருக்கிறது அங்க போய் வெளிக்கு இருந்துட்டு பிறகு அதுக்கு பிரஷ் பண்ணி அது பண்ணி இது பண்ணி பிறகு நாய்க்குன்னு பார்பர் ஷாப் இருக்குது முடி எப்படி வெட்டுறதுன்னு அது போய் முடியெல்லாம் வெட்டி பிறகு அது குளிப்பாட்டி அதுக்குண்டே சோப்பு விற்கிது அதுக்குண்டே கேக் விற்கிது அதுக்குண்டே சோப்பு விற்கிது அதுக்குண்டே கேக் விற்கிது அதுக்குண்டே சோப்பு விற்கிது அதுக்குண்டே கேக் விற்கிது நான் சொல்லக்கூடாதான் இந்த மஜிலிஸ்ல ஆனா கூட என்ன யாவம் வந்துருச்சு சரியா அதான் சில என்னோட கெட்ட பழக்கம் சில வரக்கூடாத நேரத்தில் யாவம் வந்துருக்கு ஒரு ஆள் ரொம்ப சிடுமூஞ்சி காரணம் வல்லு வல்லுன்னு விழுகிறவன் ஒரு கடையில போய் நாயை பிடிச்சிட்டு போனானா நாய் கொண்டு போலாமா நான் போனான் போய் கடை நாய் கடைக்கு போய் நாய்க்கு கேக்கு இருக்குதா அப்படின்னு வல்லுன்னு விழுந்தான் கடைக்காரன் கேட்டானா இங்கேயே சாப்பிடுறதையா கொண்டு போறேன் பயங்கரமான நாய் நிக்குது அதோட முகத்தை பார்த்தா சப்பையா இருக்கு வாய் ஒரு மாதிரி இருக்கு அது நாய் மாதிரியும் தெரியல வேற ஒரு மாதிரியும் தெரியல அது நிக்குது நாங்க போய்கிட்டு இருக்கிறோம் இப்ப ஓடவும் முடியாது அந்த நாட்டில் இனி நாயை நோக்கி போகவும் முடியாது பின்னாலையும் போறதுக்கு வழி இல்லை ஏன்னா அது நம்ம கூட வா எங்க போறீங்கன்னு கேட்டுக்கிட்டு வந்துச்சுந்தா அதுவும் வம்பு முன்னால போகவும் பயம் பேசாம நின்றுகிட்டோம் குரான்ல ஒரு ஆயத்து இருக்குது வக்கல்புகும் வாசித்தும் ஒரு ஆயிபில் வசீதில் வித்தல தாலையில் வல்லைத்த மினும் பிராரம்பல முளைத்த மினும் ரோபா அசாத கஃப் கஃபுடைய வாலிபர்கள் அல்லாவையே நம்பிய வாலிபர்களை அல்லாஹு தால கஃப்ல முன்னூறு வருஷ காலம் தூங்க வச்சான் அந்த வாலிபர்களுக்கு நாயை பாதுகாப்பா வச்சான் அப்படிங்கிற ஆயத்திற்கு அது கல்புங்கிற வார்த்தை வர்றதுனால சில பேர் சொல்றாங்க அந்த ஆயத்தை ஓதன நாய் ஓடியும் ஆனா இந்த ஆயத்து இப்ப ஓதனங்கள்ல நாயை பார்த்தோன்னு மறந்து போயிடும் அது என்ன ஆயத்து அது என்ன இங்க நாய் பயமே எல்லாம் போச்சு சரி ஆயத்தை அவன் வந்துச்சு ஓதிட்டோம் நாய் அங்கேயே நிக்குது நாங்க இப்படி போய்கிட்டே இருக்கிறோம் ஒரு எட்டு வச்சோம் ரெண்டு எட்டு வச்சோம் நாய் வரல அப்படி தைரியமா நாயை கலந்து பாஸ் பண்ணி போயிட்டோம் ஆனா அந்த நாய் மறுபடியும் விசாரிச்சேன் அது என்னன்னு கேட்டா நாயின் நரியும் கிராஸ் பண்ணதான் நாயையும் நரியையும் ஆண் நாய் பொட்ட நரி ரெண்டை கிராஸ் பண்ணி மூணாவது ஒண்ணு பிறந்திருக்குது அது நாய் மாதிரியும் இல்ல நரி மாதிரியும் இல்ல மூணாவது ஒண்ணா இருக்கு ஆண்டவன் உனக்கு மூளை இதுக்கு தான் கொடுத்திருக்கிறான் அறிவு இதுக்கு தான் கொடுத்திருக்கிறான் அறிவை எதிர உபயோகப்படுத்திருக்கான் பாருங்க மனுஷன் எதிர எதை போய் கிராஸ் பண்ணி என்ன பிரயோஜனம் டயர் போகட்டும் இதோட இந்த ஞாபகம் வந்துருச்சு அந்த கடைக்கு போயிட்டோம் போயிட்டு எங்களுக்கு ஏதாவது வாங்கணும் அங்க இப்ப இப்ப நம்ம நாட்டுல இருக்கிற மாதிரி அப்ப அப்படி இல்ல இப்ப நம்ம நாட்டுல இருக்கிற மாதிரி அங்கே கோழி தான் சஸ்தா எல்லாத்த விட சீப் தான் சமையல் பண்றதுக்கு லேசு அதனால கோழி வாங்கணும் அந்த கடையில போய் அது ஒரு சூப்பர் மார்க்கெட் அங்க போய் தேடனா கோழி மட்டும் இல்லை அங்க எல்லாம் கோழி எல்லாம் உரிச்சு பேக் பண்ணி வச்சிருப்பாங்க சுத்தமா அப்படி கோழியே இல்லை வேற எல்லாம் இருக்கு கோழி மட்டும் இல்லை ஆனா அவங்க அந்த கடைக்காரனுக்கு பிரான்ஸ் தவிர வேற எழுத்தே தெரியாது எங்களுக்கு முதல்ல தமிழ் தெரியும் உருது தெரியும் ஹிந்தி தெரியும் ஏதோ உருது பாரிசி தெரியும் நமக்கு தெரிஞ்ச எந்த பாஷையும் கடைக்காரருக்கு தெரியாது கடைக்காரருக்கு தெரிய பிரான்சி பாஷை நமக்கு ஒரு எழுத்து கூட தெரியாது கடைக்கு போயிட்டோம் என்ன சாமானத்தை காமிக்க போறோம் அவர் சாமான் எடுத்து கொடுத்துருவாரு காசு எடுத்து கொடுப்போம் போதில் என்ன இன்னும் வேணும் பாரு இன்னும் கொடுப்போம் மீதம் இருந்தா கொடுப்பாரு வாங்கி எவ்வளவு ஓட்டுக்குவோம் இதுதான் நடைமுறை பழக்கம் அங்க போனா கோழி இல்லை இப்ப அவர்கிட்ட கேட்டோம் கோழிக்கு இங்கிலீஷ்ல கேட்டாலும் தெரியல என்ன கேட்டாலும் தெரியல அவர் இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தார் கடைசியில பார்த்து பார்த்துட்டு நான் என்ன பண்ண முட்டை இருந்துச்சு கோழி கிடைக்கல என்ன இருந்துச்சு முட்டை இருந்துச்சு அதை எடுத்துட்டு போனேன் முதலாளிட்டு போய் காமிச்சு மதர் முட்டையோட மதர் அவர் இல்லைன்னு சொன்னார் பக்கத்துல வேறொரு ஆள் நின்றாரு அவரு சொன்னாரு இப்படி கையை காமிச்சு நான் போய் கொண்டு வர்றேன் அப்புறம் நாங்க சொன்னோம் நாங்க இங்க இல்ல நாங்க மஸ்ஜித் ஹிதாயாவில் இருக்கிறோம் அங்க மசித ஹிதாயான்னு ஒண்ணு இருக்கு மஸ்ஜித் ஹிதாயா அங்க தங்கி இருக்கிறோம் இந்தியா ஜமாத் மஸ்ஜித் ஹிதாயா அவர் சொன்னார் நான் கொண்டு வரேன் சாலையிலே சொன்னார் சரின்னு போயிட்டோம் அவர் கொண்டு வந்தார் எதுக்கு சொல்ல வந்த தபரி தாவத்துடைய வேலைக்கு பாஷை கூட தடை இல்லை எங்க போனாலும் எது வேணாலும் செய்யலாம் இன்டர்நேஷனல் பாஷை ஒண்ணு இருக்கு இப்படின்னா வாண்ட அர்த்தம் இப்படின்னா போண்ட அர்த்தம் இப்படின்னா உட்காருன்னு அர்த்தம் இப்படின்னா எந்திரின்னு இது இன்டர்நேஷனல் பாஷை உலகத்தில் தமிழ் இப்படின்னா அர்த்தம் இதே உலகத்தில் எங்க போனாலும் தமிழை செய்யலாம் சொல்லு இப்படி தமிழை அப்படி தமிழை செய்கிறது இதை விட ரொம்ப பெரிய அதாவது பலனுள்ளதாக இருக்கும் நான் என்ன சொல்ல வந்து ஒரு பிராணி வருது முன்னால் அது எதுக்கு நமக்கு சக்தி இல்லை நாய் எதுக்கு சக்தி இல்லைங்கிறது இல்லை சில சமயங்கள்ல பூனை குட்டி போட்டிருக்கோம் ஏதாவது ஒரு கட்டைக்குள்ள ஏதாவது கட்டை அடுக்கி வச்சிருக்கோம் அதுக்குள்ள குட்டி போட்டிருக்கோம் குழந்தை குழந்தைகளோ அல்ல பெரியவங்களோ அந்த பூனை குட்டியை பிடிக்க போனா அந்த குட்டி என்ன செய்யுதுங்க அப்படி சீருது எது மாதிரி சீருது அதுக்கு ஒரு நினப்பு தான் புலிக்குட்டின்னு அப்படி பல்ல காமிச்சிட்டு சீருது பிடிச்சிருமா கையை விட்டு பிடிச்சிருமா ஒரு பூனை குட்டியிலிருந்து தற்காப்பு செய்து கொள்ளக்கூடிய சக்தி கூட மனிதனுக்கு இல்லை சகோதரர்களே பிறகு நாயை பற்றி என்ன சொல்லுவது மற்ற மிருகங்களை பற்றி என்ன சொல்லுவது ஒரு மாடு சாதாரணமா பணிவாக எல்லாம் வச்சிருக்கிறான் நமக்கு சக்கர லக்கும் உங்களுக்கு நான் அதை அதை உங்களுக்கு நான் பணிவிடை செய்யக்கூடியதாக வசப்படுத்தி கொடுத்திருக்கிறேன் நல்லா சொல்றான் அதனால மாட்டுக்கு மூக்க நாங்க இது போட்டு ஓட்ட முடியுது இல்ல மாடு திரும்பி நின்று முட்ட ஆரம்பிச்சிச்சு என்ன ஆகும் ஆகிற சங்கதியே வேறு இதே போல காட்டில் இருக்கிற யானை காட்டில் இருக்கிற மிருகங்கள் எல்லாவற்றை விட மனிதன் பலகீனமானவன் குளிருக்கு மனிதன் தானாக தற்காப்பு செய்து தன்னுடைய உடலே அதுக்கு போதுமாகாது அதற்கென்று ஒரு போர்வை வேணும் வெயில் அடிச்சா அதற்கென்று ஒன்று வேணும் வெயில் அடிச்சா அதுக்கு காற்று வேணும் ஆனால் காற்றில் இருக்கிற மிருகம் குளிருக்கு அதற்கே உரிய பாதுகாப்பு வெயிலுக்கு அதற்கே உரிய பாதுகாப்பு வெயில் பிரதேசத்தில் இருக்கிற பிராணி அதற்கு தகுந்த மாதிரி இருக்கும் குளிர் பிரதேசத்தில் இருக்கிற பிராணி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் மனுஷன் குளிர் பிரதேசத்திலே அதே மாதிரி தான் வெயில் பிரதேசத்திலே அதே மாதிரி தான் வெயில் பிரதேசத்தில் இருக்க மனுஷன் ஏசி போட்டு அதுக்குள்ள இருந்துக்குவான் குளிர் பிரதேசத்தில் இருக்க மனுஷன் ஹீட்டர் போட்டு அதுக்குள்ள இருந்துக்குவான் குளிர் பிரதேசத்தில் இருக்க ஆடு மாடும் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கும் அதுக்கு ஏசியும் தேவையில்லை ஹீட்டரும் தேவையில்லை சோதரிகளே காஷ்மீர்ல இருக்கிற ஆட்டுக்கு அந்த கடுமையான குளிருக்கு அதுக்கு என்ன தேவையில்லை கம்பளி தேவையில்லை அதனுடைய முடியே கம்பளி மாதிரி இருக்கும் அதை வெட்டிக்கிட்டு வந்துதான் காஷ்மீர் கம்பளி நம்மட்ட வைக்கிறாங்க அந்த ஆட்டுக்கு முளையிற முடிய வெட்டி தான் கம்பளி செய்யறாங்க அக்கம்பளி இயற்கையா அல்லாஹத்தால கொடுத்திருக்கா மனிதனுக்கு எதையும் அல்லாஹத்தால இயற்கையா தரல எதையும் அல்லாஹத்தால இயற்கையா தரல சாதாரண ஒரு காற்று வீசிச்சு ஒரு நடந்து போய்கிட்டு இருக்கிறார் அல்லது வாகனத்தில் போய்கிட்டு இருக்கிறார் டூ வீலர்ல போய்கிட்டு இருக்கிறார் காத்து வீசிச்சு மண்ணு கண்ணுக்குள்ள போயிடும் அதனால கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறார் அது சைடு எல்லாம் மறைச்சு போட்டுக்கிறார் ஆனா அதே நேரத்தில் பாலைவனத்துல ஒட்டகம் போகுது பாலைவன புயல் என்று ஒன்று இருக்கு என்னங்க பெரியவங்களே பாலைவன புயல் என்று ஒன்று இருக்கு அந்த பாலைவன புயல் அடிச்சா அப்படியே மணல் கொண்டு வந்து ஒரு இடத்துல கொட்டிடும் அங்க இருக்கிற மணல் மலை அந்த புயலிலே வேறொரு இடத்துக்கு பேர்ந்து வந்து மணல் மலையாக மாறிவிடும் அங்க பள்ளமாயிரும் இங்க மணல் மலையாயிரும் அவ்வளவு மணல் வரும் இப்ப அது மாதிரி இடத்துல நடந்து போனா நம்ம கண் என்ன ஆகும் நம்ம என்ன ஆகும் ஒட்டம் அதுலதான் போதும் ஒட்டகத்துக்கு அதுல போறதா லேசு ஒட்டகத்துக்கு அதுல நடக்கிறதா சாதாரணம் இந்த மாதிரி தரையில விட்டோம்னு சொன்னா ஒட்டகம் வலிக்கு விழுந்துடும் அதுக்கு காலம் அல்லாஹத்தால அப்படி கொடுத்திருக்கிறோம் அதுக்கு கண்ணுக்கு அல்லாஹத்தால என்ன கொடுத்திருக்கிறான் கா தூசு விழு மணல் விழுகுங்கிற காரணத்துக்காக அல்லாஹு தாலா ஒட்டகத்தினுடைய இமை ரெண்டு இமை கொடுத்திருக்கிறான் ஒட்டகத்துக்கு ரெண்டு இமை கொடுத்திருக்கான் ஒரு இமை சாதாரண திறந்திருக்கும் இன்னொரு இமை மூடி இருக்கும் என்ன காத்து வந்தாலும் அந்த மூடி அது மூடி இருக்கவே அது கண்ணுக்கு கண்ணு தெரியாது அது மூடி இருக்கவே அது கூலிங் கிளாஸ் இயற்கையாகவே அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் நமக்கு போட்டதான் கிடைக்கும் அதுக்கு இயற்கையாவே நான் கொடுத்திருக்கேன் இதே போல முதலைக்கு ரெண்டு இமை தண்ணிக்குள்ள போகும்போது ஒரு இமை வெளியே வச்சா ரெண்டாவது இமை திறக்கும் அது உள்ளுக்குள்ள இருக்கும்போது ஒரு இமை திறந்துடும் ஒரு இமை மூடி இருக்கும் ஒரு இமை திறந்திருக்கும் தண்ணியில போய்கிட்டே இருக்கும் அதனுடைய தண்ணி கண்ணை எதுவும் செய்யாது இதே போல ஒட்டகத்து மணல்ல போகும்போது அதனுடைய ஒரு இமை மூடி இருக்கும் ஆனால் கண்ணு தெரியும் இன்னொரு இமை திறந்திருக்கும் இயற்கைக்கு என்ன தேவையோ பிராணிக்கு என்ன தேவையோ மிருகங்களுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறான் இதை விட அருமை பிராணிகள் கூடு கட்டுது மிருகங்கள் கூடு கட்டுது எறும்பு புற்று எறும்பு புற்று உண்டாக்குது நம்ம கட்டின வீட்டுல நம்ம கட்டின வீட்டுல நாம குடி போறதுக்கு முன்னாலே எறும்பு குடி போயிடும் எறும்பு புற்று இருக்கு அங்கே போய்கிட்டே இருக்கும் என்ன செய்து வைங்க அந்த இடத்துல ஏதாவது கொஞ்சம் மண்ணெண்ண ஊத்தணும் அதை ஊத்தணும் அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துல இருந்து வரும் இன்னொரு இடத்த அந்த இடத்துல ஏதாவது செய்தா இன்னொரு இடத்துல இருந்து வரும் எறும்பு பூமிக்குள்ளே நாம கான்கிரீட் போட்டு சிமெண்ட் போட்டு எல்லாம் செய்து வச்சிருக்கிறோம் அதுல ஓட்ட போட்டு எறும்பு குடும்பம் குடும்பமாக வாழ்க்கை நடத்து சகோதரர்களே அதற்கெல்லாம் இயற்கையாக வீடு கட்டுகிற சக்தி அதே போல குருவி கூடு கட்டுது நம்ம கட்டினா அதுக்கு பேர் வீடு குருவி கட்டினா அதுக்கு பேர் கூடு எந்தெந்த பிராணிக்கு எப்படி தேவையோ எந்தெந்த பிராணிக்கு எப்படி தேவையோ நேற்று கூட நான் சொன்னேன் தூக்கணாங்குருவி கூடு கட்டுது அது முன்னால ஒரு ரூம் இருக்கும் அது முன்னால ஒரு ஒரு வலைப்பின்னி பின்னி இருக்கும் உள்ள உட்கார்ந்து பார்த்தா வெளியே தெரியும் உள்ள ஒரு ரூம் இருக்கும் அதுக்கு ஒரு துவாரம் இருக்கும் அது உள்ள போய் அது படுத்துக்கும் அது பெட்ரூம் அது பெட்ரூம் முன்னால இருக்கிறது வெயிட்டிங் ஹால் சும்மா போனா ரெஸ்ட் எடுக்கும் அதுல வெளியே என்ன நடக்குங்கிறத பாத்துக்கும் தூக்கம் வரும்போது உள்ள போய் தூங்கிக்கும் இது போய் இது நீங்க தூக்கினாங்குரிய கூட இங்க கிடைச்சா எடுத்து பாருங்க உள்ள ஒரு தடுப்பு இருக்கு அதுல ஒரு கூடு இருக்கும் அதுக்குள்ள அது படுத்துறோம் அதுக்கு வெளிச்சம் வேணும் நம்ம தான் கரண்ட் போட்டுக்கிறோம் வெளிச்சம் வந்துருச்சு அதுக்கும் வெளிச்சம் தேவை என்ன செய்யுங்க இந்த மின்மினி பூச்சி ராத்திரியில பறக்குது பாருங்க ஒரு சின்ன பூச்சி அதுக்கு முதுகுல வெளிச்சம் இருக்கு இந்த உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல அதனுடைய முதுகுல எப்படி வெளிச்சம் வந்துச்சு அதுக்கு பவர் எங்க இருந்து கிடைச்சிச்சு அது எப்படி எரியுது அதுல வெளிச்சம் எப்படி இருந்து வச்சு இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல கண்டுபிடிக்கல கையாமத்து உலகத்துல கண்டுபிடிக்க முடியாது உலகத்துல எந்த பொருளும் தானாக வெளிச்சம் கொடுக்கிறது இல்லை அதுக்கு வெளிச்சம் கொடுக்கிறதுக்கு ஒரு எரிபொருள் தேவைப்படும் ஆனால் உலகத்திலேயே எரிபொருள் இல்லாமல் வெளிச்சம் தந்து கொண்டிருப்பது மின்மினி பூச்சி மட்டும்தான் சகோதரர்களே நம்ம ஊர்ல என்ன பேருங்க இருக்கு மின்மினி பூச்சிக்கு மின்ட்டாம் பூச்சி மின்விட்டாம் பூச்சி என்னதான் சொல்லுங்களேன் நம்ம ஊர்ல அதுதான் பட்டினம் காட்டுல தாங்க இருக்கு பேர் என்னன்னு கேட்டேன் சரி மினிகண்டாம் பூச்சி சரி அதனுடைய முதுகிலே இருக்கிற வெளிச்சம் இந்த தூக்கணா குருவி சோதரர்கள் எதுக்காக சொல்றேன் நம்முடைய பலகீனத்தை விளங்கிக் கொண்டு நம்மை கராமத்துக்குரியவர்களாக ஆக்குவதற்குரிய வழி அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறானோ அதை செய்தால் நாம் கராமத்துக்குரியவர்களாக ஆகிறோம் இல்லையானால் இந்த உலகத்திலும் கேவலப்பட்டு போவோம் மறு உலகத்தில் படுகிற கேவலத்துக்கு அளவே இருக்காது சோதரர்களை முடிவில்லாத கேவலம் எனவே அதற்காகத்தான் இதை சொல்ல வருகிறேன் அது களிமண்ணை கொண்டு போய் தன்னுடைய கூட்டிலே ஒட்ட வச்சு இந்த பூச்சியை பிடித்துக் கொண்டு போய் அந்த அதனுடைய தலை அதில் சொருகிட்டால் அது சாகர வரைக்கும் அந்த கூட்டுக்கு வெளிச்சம் இருக்கும் நாம தான் லைட் போட்டிருக்கிறோம் ஈபிக்கு e பில்லு கட்டுறோம் அது பில் இல்லாமையே அதுக்கு லைட் வெளிச்சம் எந்த பில்லு வராது சோழ உலகத்திலே மாபெரும் சொல்லிக் கொண்டிருந்தால் சொல்லிக் கொண்டே இருக்கலாம் இதை விட அதிசயம் மனிதர்களை விட பலகீனமா படைச்சது மட்டுமல்ல மனிதரை எந்த விதமான மனமுள்ளவனாகவும் படைக்கிறார் எந்த மனமுள்ள வஸ்து மனிதன்ட்டும் இல்லை மனிதன் மேல மனமுள்ள வஸ்து பெற்றாலும் நாரி போயிடும் ஏதாவது ஒரு மனம் உள்ளது மனிதனிடத்தில் இருக்கிறதா சகோதரர்களே அல்லது ஏதாவது ஒரு மனமுள்ள பொருள் மனிதனிருந்து வருகிறதா மாட்டிலிருந்து கோரசொனை வருகிறது மானிலிருந்து கஸ்தூரி வருகிறது மானிலிருந்து கஸ்தூரி வருகிறது பூனையிலிருந்து புழு வருகிறது மனிதனே தங்களிலிருந்து என்ன வருகிறது ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் ஒரு பூனை அதுவும் புழுகு பூனை நல்ல பூனை கூட இல்லை புழுகு பூனை பார்த்தா எப்போ இப்படி உட்கார்ந்து இருக்கும் பார்த்தாலே அசிங்கமா இருக்கும் அதான் புழுகு பூனை ஆனா அது மலர்கள் இருக்கிற இடத்துல தான் இருக்கும் பூக்கடையில தான் அதை வச்சிருக்க முடியும் வேற இடத்துல வச்சா செத்து போயிடும் நாத்தம் இருக்கிற இடத்துல செத்து போயிடும் பூக்கடையில தான் இருக்கும் அது பூனை பார்த்தா அசிங்கமா இருக்கும் ஆனால் அதனுடைய மலம் வருகிற பகுதிக்கு பக்கத்திலே ஒரு சுரப்பி இருக்கிறது மலம் வருகிற பக்கத்திலே ஒரு சுரப்பி இருக்கிறது அந்த சுரப்பியிலிருந்து ஒரு நீர் கசிகிறது அது கெட்டியாகி புணுகாக மாறிவிடுகிறது அது வாசனை திரவியமாகவும் ஆகிறது அது என்னவாகவும் ஆகிறது மருந்தாகவும் ஆகிறது மனிதனை உன்னிடத்திலிருந்து என்ன வருகிறது அம்பர் மீனிலிருந்து அம்பர் வருகிறது மீனிலிருந்து அம்பர் மாட்டிலிருந்து கோரோசனை மானிலிருந்து கஸ்தூரி இன்னும் நிறைய இருக்கு ஏராளமா இருக்கு அதே போல மற்ற பொருள்கள் எல்லாம் உபயோகமாகுது மற்ற பொருள் எல்லாம் உபயோகமாகுது ஏதாவது ஒரு பொருள் எடுத்து ஒரு பேக் எடுத்து இது அப்படியே தோல்ல செஞ்சதுங்க தோல்ல செஞ்சது சாதாரண ஒரு செருப்பு தோல்ல செஞ்சது என்று சொன்ன காரணத்தினால அந்த செருப்புக்கு என்ன விலை வந்துருதுங்க அது மாதிரி ஷூ தோல்ல செஞ்சது அறுநூறு ரூபாய் எட்நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் என்னங்க பியூர் லெதர் நம்ம லெதர் எங்க நம்ம லெதர் உரிக்கவே வராதுங்க உரிச்சாலும் ஒண்ணுக்காகாது உரிக்க வராது முதல்ல உரிச்சாலும் ஒண்ணுக்காகாது ஏதாவது ஒன்று நம்முடைய உபயோகமாக முடியுமா மாட்டுடைய எலும்பு உபயோகமாகிறது மாட்டுடைய சதை உபயோகமாகிறது மாட்டுடைய தோல் உபயோகமாகிறது மாடு செத்த பிறகு செருப்பாக உபயோகமாகிறது ஆனால் மனிதன் எந்த உபயோகமாகுவதில்லை இருக்கும் போதும் அவனுக்கு எந்த மனமும் கிடையாது பிறக்கும் போது அவனுக்கு எந்த அறிவும் கிடையாது இருக்கும் போது எந்த எந்த மனமும் கிடையாது இறக்கும் போதும் எந்த மனமும் கிடையாது இறந்த பிறகும் எந்த உபயோகம் கிடையாது இருக்கிற ஒரே ஒரு உபயோகம் இன் அக்கிரமக்கும் இந்த அத்தகாக்கும் உங்களிலே யார் அல்லாஹுவை பயந்து நடப்பீர்களோ ஈமான் கொண்டு அல்லாஹ் சொன்னபடி நடப்பீர்களோ அவர்களுக்குத்தான் கண்டியம் அவர்களுக்குத்தான் மரியாதை அவர்களுக்குத்தான் உயர்வு அவர்களுக்குத்தான் மேன்மை அதை தவிர மற்றவர்களை அஸ்வல சாப்பிடி நாம் அவர்களை இந்த உலகத்திலேயே மகா கேடு கெட்டவர்களாக ஆக்கிவிடுவோம் சோதர்களே ரொம்ப பேர் நினைக்கிறாங்க நாம் அல்லாவுக்கு மாறா நடந்து அல்லாவுடைய ஹுக்குமுக்கு மாறா நடந்து சௌகரியமா தான் இருக்கிறோம் கௌரவமா இருக்கிறோம் கண்ணியமா இருக்கிறோம் சோதரே கௌரியம் கௌரவம் கண்ணியம் என்பது வெளியே ஜனங்க பார்த்தா சல்யூட் அடிக்கிறது பேர் கௌரவம் கண்ணியம் இல்லை ஒரு அதிகாரி வந்துட்டார் ஜனங்க சந்தோ கௌரவ எல்லாரும் பாதுகாப்பு தர்றாங்க அவருக்கு மரியாதை தர்றாங்க சார் சார் வாங்க சார் நம்ம வீட்டு நாயா சார் நாய கூட தடவி பார்க்கறாங்க அதிகாரி வீட்டு நாய் வந்தா கூட என்ன செய்வாங்க தடவி பார்ப்பாங்க அதுக்கு கூட மரியாதை கொடுப்பாங்க ஆனா போன பிறகு சொல்லுவாங்க இந்த முசீபத்து எப்ப தொலைவானோ தெரியலையே இதுக்கு பேர் மரியாதை இல்ல சகோதரர்களே ஞாயிற்றுக்கிழமை செத்து போயிட்டார் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை நீங்க செத்து போயிட்டார் இப்ப ஜனங்க என்ன பேசிக்குவாங்க தொலைஞ்சவன் நாளைக்கு செத்துருந்தா ஒரு நாள் லீவாவது கிடைச்சிருக்கும் நாளைக்கு செத்து இருந்தா ஒரு நாள் லீவாவது கிடைச்சிருக்கு ஞாயிற்றுக்கிழமை செத்து போயிட்டானே வருத்தப்படுவாங்க செத்ததுக்காக கவலைப்பட போறது யாரும் இல்ல சகோதரர்களே செத்ததுக்கு உண்மையில யார் வருத்தப்படுவார்களோ அதுதான் கௌரவம் ஆகா இப்படி மனுஷன் போயிட்டாரே நல்ல மனுஷன் இருந்தாரே போயிட்டாரே எங்கு வருத்தப்பட்டால் அதற்கு பேர் கௌரவம் செத்து ஞாயிற்றுக்கிழமை தொலைஞ்சிட்டானே செவ்வாய்க்கிழமையா இருந்தா இன்னொரு நாள் சேத்தறிவு கிடைச்சிருக்குமே என்று அவர்கள் வருத்தப்பட்டால் அதற்கு பேர் கௌரவம் இல்லை சகோதரர்களே முன்னால அடிக்கிற சல்யூட்டுக்கு பேர் சல்யூட் அல்லே அவன் கையால செல்யூட் அடிக்கிறான் காலால உதைக்கிறான் சகோதரர்களே வாயால சலாம் சொல்றான் மனசால எரிஞ்சு விழுகிறான் இதுக்கு பேர் மரியாதையா சகோதரர்களே மரியாதை என்பது தாரா கொடுக்கிறான் இன்னல் இஸ்ஸத்தில் இல்லாஹி வலித சூலிகி ஒரு இடத்துல இருக்கு இன்னல் இஸ்ஸத்தில் இல்லாஹி ஜமியா இஸ்ஸத் அல்லாஹுக்கு மட்டும்தான் இன்னொரு இடத்துல இருக்கு இன்னல் இஸ்ஸத்தை இல்லாஹி வலி ரசூலிஹி வலி மூமினின இஸ்ஸத் அல்லாஹுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டா தான் துனியாவில இஸ்ஸத் கிடைக்கும் யாராக இருந்தாலும் சரி துனியாவில் உண்மையான இசத் அல்லாவோடு சம்பந்தப்படாமல் கிடைக்காத சகோதரர்களே எனவே மனிதனை எல்லாம் பலகீனமா படைச்சு பிறக்கும் போதும் பலகீனம் இருக்கும் போதும் பலகீனம் இப்பவும் பலகீனம் இனி மௌத்திரியும் பலகீனம் சகோதரர்கள் மௌத்துல கூட பலகீனம் என்ன பலகீனம் கேளுங்க மௌத்துல காட்டில் இருக்கிற பிராணிகள் யாராவது காட்டுக்கு போனா பார்க்கலாம் காட்டுல எந்த பிராணி செத்து சும்மா கிடக்காது நம்ம ஊர்லயே பார்க்கலாம் இவ்வளவு காக்கா பறக்குது எங்கேயாவது காக்கா செத்து கிடக்குதா அநேகமா கிடக்காது எங்கேயாவது தப்பி தவறி கிடந்தாலே தவிர காக்கா செத்து கிடக்காது என்ன காரணம் காகமோ குருவியோ அது சாகும் போது சாகர நிலை வந்துட்டா எங்காவது மறைவான இடத்துல போய் ஒரு குடிகளை ஏதாவது தோண்டி அது உள்ள தானே படுத்துரும் தானே செத்துரும் அதோட நாத்தம் கூட வெளியே வராது நமக்கோ மௌத்து வந்து எங்க கிடப்போம் வீட்டுல தான் கிடப்போம் கையை காலை எடுத்துட்டு வீட்லயே கிடப்போம் கூப்பிடாமா அக்காவை கூப்பிடு அண்ணனை கூப்பிடு தம்பியை கூப்பிடு மகனை கூப்பிடு பேரனை கூப்பிடு பேத்தியை கூப்பிடு எல்லாம் வந்து என்ன செய்ய போறாங்க இஸ்ரேல் நிறுத்த போறாங்களா சகோதரர்களை உண்மையில சக்கராத்துடைய நிலையில போது மனிதனுக்கு இருக்கிற பரிதாப நிலை இருக்கே அதை விட மோசம் எதுவும் கிடையாது சகோதரர்களே வயோதிய நிலை அதற்கு பிறகு சக்கராத்துடைய நிலை அதற்கு போது மௌத்தாகும் போது நிலை மனிதர்கள் உலகத்தில் வாழும்போது ஏதோ கொஞ்சம் தைரியத்தில் வந்த வீராப்பில வாழ்ந்து விடுகிறார்கள் ஆனால் மௌத்து வரும்போது மனிதர்கள் படுகிற பாடு வியாதி வந்த பிறகு மனிதர்கள் படுகிற பாடு அல்லாஹு தாலா சோதனையாக தருகிறான் ஆனால் அந்த சோதனையிலே மனிதர்களுடைய பரிதாப நிலை உண்மையிலேயே அல்லாஹின் மீது ஈமான் கொள்ளாத காரணத்தினாலே அல்லாஹின் மீது நம்பிக்கை கொள்ளாத காரணத்தினாலே உலகத்திலேயே அஸ்பலு சாபிலீன் மோசமான நிலைக்கு அல்லாஹு தாலா கொண்டு போய் சேர்த்து விடுகிறான் ஹுசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு தொலைபேசி ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து இஸ்லாமிய பெருமக்களே உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நறுமணம் தமிழ வேண்டுமா திருக்குரான் கதீஸ் இஸ்லாமிய பெரியோர்களின் சொற்பொழிவுகள் ஷஹீத் அல்காஜ் பழனி பாபா அவர்களின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள் இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்களும் இசிமுரசு ஆஜி நாகூர் ஈயம் அனிபாபின் புதிய புடைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும் பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகள் வாங்கவும் நீங்கள் வருகை தர வேண்டிய இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு phone number seven zero two three eight five இதெல்லாத்த விட இதெல்லாம் குரான் ஆயிடுச்சு சோதர்களே இதெல்லாம் குரான் ஆயிடுச்சு நுணக்கி சுகல் கொஞ்சம் உங்களுக்கு அறிவு இருந்தா அல்ல கேட்கலாம் குரான் மனிதர்களே உங்களுக்கு அறிவு இருந்தால் உங்களுக்கு திறமை இருந்தால் உங்களுக்கு சாமர்த்தியம் இருந்தால் உங்களுக்கு விஞ்ஞானம் தெரியும் என்று சொல்கிறீர்களே மிக பெரும் ஞானம் இருக்கிறது என்று சொல்கிறீர்களே விஞ்ஞானம் என்றாலே பெரிய ஞானம் என்று அர்த்தம் பெரிய அறிவு என்று அர்த்தம் விஞ்ஞானம் என்றால் என்ன அர்த்தம் சோதரர்களே பெரிய அறிவு மெஞ்ஞானம் தான் என்ன அர்த்தம் பெரிய அறிவு ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான் விஞ்ஞானத்துக்கு அதே அர்த்தம் தான் விஞ்ஞானத்துக்கு அதே அர்த்தம் தான் கிட்ட ஒரே அர்த்தம் தான் எழுத்துதான் வித்தியாசம் இதை சூபியாக்கள் நல்லவர்கள் வச்சுக்கொண்டாங்க அதை உலக ரீதியாக வச்சுக்கொண்டாங்க பேர் தான் மாத்தி வச்சுக்கிட்டாங்களே தவிர ரெண்டுக்கும் அர்த்தம் ஒண்ணுதான் எவ்வளவு பெரிய விஞ்ஞானி ஆனாலும் எவ்வளவு பெரிய விஞ்ஞானி ஆனாலும் சும்மா நுணக்கிசு பில்ஹல் அல்லாஹ் சொல்றான் ஒரு அளவுக்கு உங்களை நான் வளர்த்துக் கொண்டே வருகிறேன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் தான் வளர்க்கிறான் தாயினுடைய வயிற்றிலே அவன் தான் வளர்த்தான் தாயினுடைய வயிற்றிலே அவன் தான் வளர்த்தான் நன்றி செய்ய மறந்து விடக்கூடாது லஅல்லக்கும் தஷ்குரூன் நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக உங்களை நான் வளர்க்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான் வளர்த்துக்கிட்டே வந்தான் வளர்த்துக்கிட்டே வந்தோம் உலகத்துல பிறந்துட்டோம் உலகத்துல பிறந்துட்டோம் பிறக்கும் போதும் அல்லா தான் பிறக்க வைக்கிறான் இந்த உலகத்துல யாரும் பிறக்க வைக்கிறது இல்லை பிறக்கிற நேரம் யாருக்கும் சொல்ல முடியாது சில பேர் சொல்லுவாங்க நாங்க இன்ஜெக்ஷன் போடுறோம் பிறக்க வைக்கிறோம் சொல்லி அது எப்படின்னு சொன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு தைரியம் ஆயிட்டா குழந்தை பிறக்கிறதுக்கு தயாராயிட்டா இப்ப அதை சீக்கிரமா வெளியே தள்ளுறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யலாம் அவ்வளவுதான் குழந்தை குழந்தை பிறக்க தயாராகாத குழந்தையை பிறக்க வைக்க உலகத்துல யாரால முடியாது டாக்டர் போனோம் குளுக்கோஸ் போட்டாங்க குழந்தை பிறந்துருச்சு சீக்கிரம் இருந்துச்சு அப்படி இல்லை அது பிறக்கிற நேரம் தான் எப்படி உதாரணம் சொல்லிட்டுங்களா அதுக்கு நல்லா இல்ல அசியமா இருக்கு ஆனா கூட பீஷாப்புக்கு போனாரு உடனே வரல கொஞ்சம் முக்க நேரம் வந்துருச்சு பாத்தியா நான் பீஷா போற வச்சுட்டேன் அதே போல டாய்லெட் போனாரு வரமாட்டேன்டுச்சு கொஞ்சம் மலை சிக்கல் இருக்கு வாழ்க்கையில எத்தனையோ சிக்கல் மகா பெரிய சிக்கல் மலை சிக்கல் தான் யாருக்காவது மலை சிக்கல் உள்ளவங்களை கேட்கணும் மூணு நாள் ஆச்சுங்க என்னங்க சாப்பிட்டுங்களா வெளிக்கு போய் அவர் படுற பாடு பார்க்கணும் அதுக்கு என்னென்ன மருந்து சாப்பிட்டாலும் போகல போறவருக்கு அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது போகாதவருக்கு அதே கவலை இருபத்தி நாலு மணி நேரம் எப்போ வெளிக்கு வரும் எப்போ வெளிக்கு வரும் பாத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படி ஆக்கியதான் சகோதரர் இவர் போனால் வெளிக்கு வரல என்ன செய்வோம் வெளிக்கு வராதவங்க என்ன செய்வாங்க கொஞ்சம் முக்கிறார் வந்துருச்சு பத்தியா என்னோட சாமர்த்தியம் சொல்லுவார் சகோதரர்களே அது ஏற்கனவே வர தயாராக இருந்ததுதான் வருகிறதே தவிர இவருடைய சாமர்த்தியம் இல்லை இதே போல உலகத்திலே யாருடைய சாமர்த்தியத்தாலும் குழந்தை பிறப்பதில்லை அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் அஹ்ரஜக்கும் மின்புத்தூனி உம்மகாத்திக்கும் அல்லாஹ் வெளியேற்றினான் நீங்களாக வெளியேறவில்லை அஹ்ரஜக்கும் அல்லாஹ் வெளியேற்றினான் தூணி உம்மகாத்திக்கும் உங்களுடைய தாய்மார்களுடைய வயிற்றிலிருந்து ஆக அல்ல வெளியேற்றினான் நாம பிறந்துட்டோம் பிறந்த தேதி பிறக்கிற நேரம் பிறந்த தேதி அல்ல நிர்ணயிச்ச தேதி நம்ம வாப்பா உமா நிர்ணயிச்ச தேதி இல்லை பாப்பா உமா நிர்ணயிச்ச தேதி இல்லை அப்படி தேதியா இருந்தா அப்படி அப்படி நிர்ணயிச்சுக்கிறதா இருந்தா நல்ல தேதி என்ன செய்யலாங்க ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரம் அப்படி பிறந்திருக்கலாம் தேதி கணக்கு வைக்கிறது லேசு எனக்கு முடக்கான தேதியில பிறந்துட்டு தேதி மறந்து போகுது திருப்பி மறந்து போகுது கரெக்டா ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரம் மத்தியானம் பன்னெண்டு மணி லேசு வைக்கிறது அப்படி பிறக்க முடியாதே அப்படி பிறக்கிறது இல்லையே அகரகக்கும் அவன் வெளியேற்றினான் சரி பிறந்த பிறகு அல்ல வளர்த்து கொண்டே வருகிறான் ஒன்னே கால அடி இருக்கிற குழந்தை ஒன்னே கால அடி இருக்கிற குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இந்த அளவுக்கு ஆயிருக்கிறோம் இந்த அளவுக்கு நம்ம வளர்த்தியது யார் சோறா சால்னாவா முருங்கைக்காயா வெண்டைக்காயா பாவக்காயா மிளகாயா எது வளர்த்தியது சோழர்களே ரப்பல் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பல் ஆலமீன் மனசுல சொல்லணும் மாரியன் தான் எவன் அல்லாஹ் வளர்க்கிறான் நம்புகிறானோ அவன் மாவீரன் எவன் உலகத்தால் வளர்கிறேன் பணத்தால் வளர்கிறேன் சோற்றால் வளர்கிறேன் என்று அவன் சொன்னால் அவன் சோற்றால் அடித்த பிண்டம் அவனுக்கு உலகமும் தெரியவில்லை அவனுக்கு ஆகரத்தும் தெரியவில்லை அவனுக்கு துனியாவும் தெரியவில்லை அவனுக்கு மறுமையும் தெரியவில்லை அவனுக்கு வாழவும் தெரியவில்லை அவனுக்கு சாகவும் தெரியவில்லை இவைகளெல்லாம் புரிந்தவர்கள் மூமின்கள் தான் வளர்த்தி கொண்டே வருகிறான் ஒரு நிலை வந்து விடுகிறது அந்த நிலை வந்த பிறகு ஒரு சாதாரணமா சொல்றாங்க உடல் வளர்ற காலம் இருக்கு பாருங்க அது இருபது இருபத்தி ரெண்டு வயசு தான் இருபத்தி ரெண்டு வயசுக்கு பிறகு எலும்பு வளர்றதில்லை பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசு கூட எலும்பு வளர்ச்சி முடிஞ்சிருது அந்த பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டுல என்ன உயரம் இருக்கிறாங்களோ அவ்வளவுதான் இருப்பாங்க அதுக்கு மேல உயரம் ஆயிரம் ஆகிறது இல்லை அநேகமா ஏதோ தப்பித்தவரி ஆனா அது வேற விஷயம் அவ்வளவு வரைக்கும் தான் எலும்பு வளரும் அதுக்கு பேர குறுக்குல வேணா வளரலாம் ஆளு மோட்டார் வாங்கிட்டு போலாம் அதுவும் சிலருக்கு தான் சில பேர் பார்த்தா என்னவா இருக்கிறாருங்க மோட்டமாகிறது இல்லை அந்த பத்தொன்பது இருபதுல என்ன இருந்தாரோ அப்படியே இருக்கிறார் என்னங்க கல்யாணம் ஆனா ஆயிடுவாருன்னு சொல்றாங்க சில பேர் சில பேர் கல்யாணம் ஆனவங்க டபுள் ட்ரிபிள் ஆகிறவங்களும் இருக்கிறாங்க சில பேர் கல்யாணம் ஆன பிறகு அப்படியே சோக பிடிச்ச மாதிரி ஆகி போயிடுறாங்க என்னங்க ஆச்சு கல்யாணம் ஆச்சுங்கிறார் அவர் கல்யாணம் ஆகி அப்படி ஆனாரு இவர் கல்யாணம் ஆகி இப்படி ஆனாரு ஏன்னு கேட்டா அலமது இல்லா ரப்பில் ஆளுமின் வளர்த்துறவன் அவங்க தேய்க்கிறவனும் அவன் இவருடைய கையில கொடுத்தரல சரி இதுக்கு பிறகு இவருடைய அறிவு வளர்ச்சி நாற்பது வயசு வரை அறிவு வளர்ச்சி நாற்பது வயசு வரை எல்லா உறுப்புகளுடைய உயர்வு பெறுதல் நாற்பது வயசு வரை இருபதோட நின்றது பிறகு அது முத்த ஆரம்பிக்குது இருபதுக்கு பிறகு அது முத்த ஆரம்பிக்கிறது எந்த வயசு வரை நாற்பது வயசு வரை நாற்பது வயசுக்கு பிறகு சும்மா நுணக்கி சூபில்கள் எப்படி சிறு குழந்தையில் இருந்தாலும் மனிதனை அல்லாஹால ரிவேர்ஸ் கொண்டு வருகிறான் தன்கீஸ் என்றால் ரிவேர்ஸ் என்றால் தர்கீஸ்னா ரிவேஜ் மனிதனே எல்லாம் ரிவேஜ் கொண்டு வர்றான் நாற்பதுக்கு பிறகு எல்லாம் குறைய ஆரம்பிக்குது பலம் குறையுது உடல்ல சக்தி குறையுது உடல்ல பார்வை குறையுது கண்ணுல கேள்வி குறையுது காதுல இதே மாதிரி எல்லாம் குறையுதுங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது பிறகு உட்கார்ந்துட்டாருன்னு சொன்னா எந்திரிங்கன்னா அத்தா கொஞ்சம் கை கொடுங்கிறார் அப்பதான் எந்திரிப்பாரு இல்ல அசாவேணும் வேணும் இப்படி ஆயிருந்தா இல்லீங்களா எப்படி சின்ன குழந்தையில தவந்துகிட்டு இருந்தாரோ அது போல அல்ல ரிவேஷ் கொண்டு வந்துடுறான் இவரும் தவக்க ஆரம்பிச்சிடறான் அது மட்டுமல்ல சோதர்களே அறிவும் அதான் அந்த அறிவு குறைஞ்ச அனுபவ அறிவு இருக்கும் ஆனால் உண்மையான ஒரு அறிவு இருக்கிறது அது நாற்பது வயசு வரைக்கும் தான் வளரும் அதுக்கு பிறகு அனுபவ அறிவு வேண்டுமானால் வளருமே தவிர அந்த அறிவு குறைய ஆரம்பிக்கிறது பார்வை குறையுது அதனாலதான் நாற்பது வயசுக்கு பிறகு முந்தையெல்லாம் சொல்லுவாங்க முந்தைய இப்ப சின்ன வயசுல கூட கண்ணு போயிருக்கு சின்ன வயசுல கூட கண்ணு குறைய ஆரம்பிச்சிருது அதனால டெஸ்ட் பண்ணி சின்ன பையன் அவனுக்கு எனக்கு கண்ணு சரியா தெரியலேன்னு சொல்லக்கூட தெரியாது அந்த வயசுலயே கண்ணு அடிபட்டு இருக்கிறான் இந்த மாதிரி சின்ன வயசுல கண்ணாடி போடுறதெல்லாம் இருக்குதுங்களே இது அந்த பையன் செய்த குத்தம் இல்ல பையனோட பாப்பா அம்மா செஞ்ச குத்தம் அதோட பிரதிபலிப்பு இங்க வந்திருக்கு அது அங்கதான் பிரதிபலிக்குது அவர்களுடைய உடல் இது இங்க பிரதிபலிக்குது நாற்பது வயசுல இயற்கையா பார்வை குறையும் அதனாலதான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களோ இல்லையோ சாலேஸ்வரம் சாலேஸ்வரம் சொல்லுவாங்க நாற்பது வயசுல பார்வை குறையிறது சாலேஸ்வரம் சொல்லுவாங்க சாலிஸ்னா நாற்பது உறுதியிலே நாற்பது தான் ஹிந்திலே தான் சாலிஸ்னா நாற்பது சாலீஸ்வரம் சாலிஸ்ல வயசு நாற்பதோ நாற்பது ஆகும் போது அல்லாஹ் கொடுக்கிற வரமா இது பார்வை குறையுது அதனாலதான் அது சாலேஸ்வரம் தமிழ் சொல்லுவாங்க அது சாலிஸ்ல அல்லாஹ் கொடுக்கிறது நாற்பது வயசுக்கு பிறகு குறையுது அல்லாஹ் சொல்ற நான் திருப்பி ரிவேஸ் கொண்டு வர்றேன் நீங்க யாராவது முன்னால போய் காட்டுங்க நாற்பதுக்கு பிறகு இந்த உலகத்துல ஏதாவது ஒரு விஞ்ஞானி அல்லது ஏதாவது ஒரு விஞ்ஞானி அல்லது ஏதாவது அறிவு கிடைத்தவன் ஏதாவது ஒரு மேதாவி உலகத்தையே நான் ஆளுவேன் என்று சொல்லுகிற மனிதன் நான் அணுவை கண்டுபிடித்தேன் என்று சொல்லுகிற மனிதன் நான் அணுவை பிளந்த அதிலே மகா பெரும் சக்தி உலகத்துக்கு கொண்டு வந்து விட்டேன் அதில் நியூட்ரான் கண்டுபிடித்து விட்டேன் அதில் அது கண்டுபிடித்து விட்டேன் இது கண்டுபிடித்தேன் எல்லாம் சொல்லுகிற மனிதன் உன்னுடைய நாற்பது வயசுக்கு பிறகு கொஞ்சம் முன்னேறி காண்பி பார்க்கலாம் அறுபது வயசுக்கு பிறகு நீ முன்னேறி காண்பி பார்க்கலாம் எழுபது வயசுக்கு பிறகு நீ முன்னேறி காண்பி பார்க்கலாம் இல்லை அல்லாஹ் சொல்லுகிறான் சும்மா நக்கி சோபின்கள் மனிதனை அவனுடைய சூழ்ச்சியை நான் பின்னாலே கொண்டு வருகிறேன் நினைச்சு கொண்டு வருகிறேன் எனவே சோதர்களே அல்லாஹால மனிதரை உருவத்திலும் மற்ற வகைகளிலும் ஒரு அளவுதான் படைத்திருக்கிறான் பலகீனமாக படைத்திருக்கிறான் அடுத்து ஒன்று நான் சொல்ல வருகிறேன் மனிதனுடைய அறிவையும் அல்லாஹத்தால ஒரு அளவாகத்தான் படைத்திருக்கிறான் எல்லாம் மனிதனுக்கு தெரிந்துவிட முடியாது எப்படி பார்வையில எல்லாத்தையும் பார்த்திட முடியாதோ இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் இந்த மூணு வருஷம் நாலு வருஷம் தான் கண்ணுக்கு தெரியும் அதுவும் சட்ட சட்டை தான் கண்ணுக்கு தெரியும் சட்டக்குள்ள எங்களுக்கு இருக்கு தெரியாது அதுக்கு பின்னால் இருக்கிற கொஞ்சம் நெஞ்சு வரைக்கும் தெரியுது அதுக்கு பின்னால் கழுத்து தெரியுது அதுக்கு பின்னால தலை தெரியுது அதுக்கு பின்னால தொப்பி தான் தெரியுது ஒண்ணும் தெரியல இங்க ஆயிரம் பேர் உட்கார்ந்திருந்தாலும் சரி ரெண்டாயிரமா இருந்தாலும் சரி இருபதாயிரமா இருந்தாலும் சரி ரெண்டு லட்சமா இருந்தாலும் சரி எனக்கு ஒன்றும் தெரிய போறதில்லை அங்குள்ளவங்களுக்கு என் தப்பு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அங்குள்ளவங்களுக்கு என் முகம் தெரிய போறதில்லை அவ்வளவுதான் நம்முடைய பார்வை நம்முடைய பார்வைக்கு எல்லை அவ்வளவுதான் அதே போல கேட்கிற சக்திக்கு ஒரு எல்லை இருக்கு பேசுற சக்திக்கு ஒரு எல்லை இருக்கு ஒரு ஒரு எழுத்து தான் ஒரு நேரத்துல சொல்லலாம் ஒரே நேரத்தில் ரெண்டு எழுத்து சொல்ல முடியாது பிஸ்மில்லா ரஹ்மான் இப்ராஹிம் முதல்ல பே சொல்லணும் அப்புறம் சீன் சொல்லணும் அப்புறம் மீன் சொல்லணும் மூணை ஒன்னா சொல்லுங்க பாப்போம் மூணை ஒரே நேரத்தில் சொல்லணும் இல்ல ரெண்ட ஒரே நேரத்தில் கேட்கணும் நான் ஒண்ணு பயான் பண்ணணும் அந்த மைக்கில் இவர் பயான் பண்ணணும் நீங்க என்ன ஆவீங்க ரெண்டு பேரும் இங்க உட்கார்ந்து பயன் பண்ணா முன்னாளுக்கு என்ன வாங்க ரெண்டும் கேட்க முடியாது ரெண்டு சத்தத்தையும் வழங்க முடியாது ஒரு நேரத்துல ஒண்ணுதான் கேட்க முடியும் காது ரெண்டு இருக்கும் ஆனா கேட்கறது ஒண்ணு கண்ணு ரெண்டு இருக்கும் ஆனா பாக்குறது ஒண்ணு அது ஒரு அளவுதான் கேட்கறது ஒரு அளவுதான் அதே போல சோதரர்களே நம்முடைய அறிவுக்கு அல்லாஹத்தால ஒரு எல்லை வைத்திருக்கிறார் இன்னொன்று கண்ணால பாக்குறத கண்ணால தான் பார்க்க முடியும் கண்ணால பாக்குறத காதால பார்க்க முடியாது காது பார்க்காது கண்ணு கேட்காது காது பார்க்காது கண்ணு கேட்காது அதுக்கு ஒரு இல்லை இருக்கு இது இந்த வேலை தான் செய்யும் நல்லா நிர்ணயம் பண்ணி இருக்கிறான் அந்த வேலை தான் அது செய்யும் அடுத்த வேலை செய்ய ஆரம்பிச்சா சால்னா உரப்பு சரியா இருக்கான்னு பார்க்கலாம் சால்னாவுக்கு என்னங்க சொல்ல மாட்டேங்க எங்க வச்சு பார்க்கணும் ஒருத்த கண்ணுல வச்சு பார்த்தா இதே போலதான் சகோதரர்களே வாழ்க்கையில வியாபாரம் இந்த இந்த வியாபாரம் செய்யலாமா இல்லையான்னு உலக மக்களிடத்துல கேட்கிறவன் சால்னாவுக்கு உரப்பு கல்லு வச்சு பார்த்தவ மாதிரி எந்த வியாபாரம் செய்யலாம் செய்யக்கூடாது முகமது ரசூல்லாட்ட கேட்கணும் நான் எப்படி நடக்கணும் எப்படி நடக்க கூடாது அது தன்னோட அறிவிட்டு கேட்க கூடாது அந்த அறிவு எல்லாம் கொடுக்கல நம்ம அறிவு சொல்லும் ஆசைப்படி சொல்லும் நம்ம அறிவு ஆசைப்படி சொல்லும் அதனால யார்கிட்ட கேட்கணும் முகமது ரசூல் இல்லாட்ட கேட்கணும் லுங்கி கட்டுறோம் லுங்கி கட்டுறோம் இல்ல பேண்ட் போடுறோம் எது வரைக்கும் இங்க இருக்கணும் தரகூட்டு இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க அப்படி இருந்தா தான் பார்த்தா பந்தாவா இருக்கும் அவர் கட்டிட்டு அப்படியே கூட்டிட்டு போகணும் இப்போ நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க கரண்ட கால கீழே தொங்கிட்டு இருக்கோம் அது பாட்டு அப்படி இதுல என்னங்க இருக்கு வேஷ்டி தானே லுங்கி தானே கைதி தானே கொஞ்சம் கீழே இறங்கி தான் என்ன இருக்கு ஆனா சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜர்ரை ஜாரஹு யார் தன்னுடைய கீழாரை பெருமையாக தொங்க விட்டுக் கொண்டு போகிறானோ சொர்க்கத்தின் பக்கம் கூட போக மாட்டான் இல்லா இலை அல்லாவை திரும்பி பார்க்க மாட்டான் விளையாட்டு இல்லை ஒரு கைது கட்டுறதா இருந்தாலும் நம்முடைய ரசூல் செல்லாத்திர கேட்கணும் நம்ம இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது நம்ம அறிவிட்டு கேட்க கூடாது மா மா கரண்டை காலுக்கு கீழே எது இருக்கிறதோ அது நரகத்துக்கு போகும் என்று சொன்னார்கள் கரண்டைக்காலுக்கு கீழே சோதரர்களே இது அமல் செய்யணுமானால் நாலு நாலு மாசம் நாற்பது நாள் அல்லாவுடைய பாதையில போய் தெம்புண்டாக்கிற சகோதரர்களே நம்முடைய கல் இரும்பாகணும் அல்லாவுடைய விஷயத்தை அல்லாஹ் சொன்னபடி நடக்கிறதுல ரசூல் சொன்னபடி நடக்கிறதுல இப்ப நம்ம கல் எப்படி இருக்கு தெரியுங்களா பஞ்சு மிட்டாய் மாதிரி என்ன மிட்டாய் மாதிரி பார்த்திருக்கீங்களா பஞ்சு மிட்டாய் மாதிரி அவ பார்த்தா அவ்வளவு பெருசா தெரியும் அமுக்கனா கஷ்டம் வந்துருச்சு அப்படியே அவங்க அப்படியே பஞ்சு மிட்டாய் மாதிரி இல்லை சோழர்களே நம்முடைய இதயம் இமயமலையை விட பெருசா இருக்கணும் இமயமலையை விட உறுதியா இருக்கணும் சோழர்கள் ஈமானுள்ள இதயம் அல்லாஹருடைய அரிஷ் விளையாட்டில் நண்பர்களே இந்த உலக வாழ்க்கையிலும் அப்படியே போற போக்களே உலகத்துடைய தேவைகளை போற போக்களை செஞ்சுக்குங்க ஆனால் ஆகரத்துடைய விஷயத்தை இமயமலை போன்ற இரும்பு போன்ற இமயமலையாவது கல்லு நம்முடைய இதயம் இமயமலை அளவு இரும்பு அல்லாஹுடைய ஆணைகளை அல்லாஹுடைய உத்தரவுகளை உலகத்திலே நிலைநிறுத்துவது எந்த காரணத்தை கொண்டும் நாம் பின்வாங்க கூடாது சுண்ணத்துகளை எந்த காரணத்தை கொண்டு நாம் அதை லேசாக கருதக்கூடாது அதில் என்ன பிரதிபலிப்பு இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் அதுக்கு தான் சாதாரண ஒரு விஷயத்தை நான் உதாரணமா சொன்னேன் மா அஸ்வலமினர் காபை பின்னார் கரண்ட காலுக்கு கீழே இருப்பது எங்கே போகும் நரகத்துக்கு போகும் இதுல என்னங்க பெரிய காரியம் தொழுகாதவன் நரகத்துக்கு போனா ஒரு அர்த்தம் இருக்கு ஜினாட்சி நரகத்துக்கு போறதுல ஒரு அர்த்தம் இருக்கு திருநவன் நரகத்துக்கு போற ஒரு அர்த்தம் இருக்கு கொள்ளை அடிச்சவன் நரகத்துக்கு போறதுல ஒரு அர்த்தம் இருக்கு கயிறு கட்டணா கொஞ்சம் கண்ண காலுக்கு கீழே இப்ப சாதாரண உலகத்துல பாருங்க யாரும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை அதெல்லாம பேண்ட் போட்டா எப்படி பேண்ட் கண்ண காலுக்கு மேல யாரும் போடுறதே இல்லை கடந்த கால கீழே இருக்கணும் அதனுடைய இயற்கை அமைப்பு அப்படி ஒருத்தர் சொல்றார் பேண்ட் கரண்ட கால கீழே போடலாமா அப்படின்னு ஒரு பெரிய அஜரத்திட்ட கேட்கிறாங்க ஒரு பெரிய அஜரத்தில் கேட்கிறாங்க பேண்ட் கரண்ட கால கீழே போட்டுக்கலாமா அப்படின்னு அவர் பதில் சொல்லி இருக்கிறார் அந்த அஜரத் பதில் சொல்றார் பேண்டுடைய அமைப்பே அப்படித்தான் அதனால் போட்டுக்கொள்ளலாம் அடே கட்டவனே முகமது ரசூல் சொன்னதுக்கு மேல ஒரு அமைப்பை சொல்லுவதற்கு உனக்கு எவன அதிகாரம் கொடுத்தான் உனக்கு யார் உரிமை கொடுத்தது எந்த உறுப்பு எந்த உடையானாலும் சரி கரண்ட காலுக்கு மேலதான் போடணும் தான் மேலதான் போடணும் அது யார் சொன்னது ரசூல்லா சொன்னது இது என்னங்க இது என்னங்க பெரிய தப்பு இது எனக்கு பெரிய தப்பு என்று கேட்டால் சோதர்களே இந்த துணியில தப்பு இந்த துணியில தப்பு காலில் இல்ல தப்பு அது கீழே இருக்கிறதுல இல்ல தப்பு துணி எங்க வேணாலும் இருக்கட்டும் அதுல இல்ல தப்பு தப்பு எங்க இருக்கு தெரியுங்களா தப்பு எங்க இருக்கு தெரியுங்களா அந்த கீழே போகும்போது இவருடைய மனசுல ஒரு பெருமை இருக்கு தன்னை பற்றி இவருடைய மனசுல பெருமை வருது ஏனென்றால் கரண்டிக்காலுக்கு கீழே யார் உடை உடுத்திக் கொண்டு போகிறார்களோ அவர்களுக்கு பெருமை இருக்கும் அதான் ரசூல்லா சொன்னாங்க மஞ்சர் இசாரகு புயலாக யார் பெருமையோடு தன்னுடைய கீழாடையை தாள் தாழ்த்தி உடுத்திக் கொண்டு போகிறாரோ இப்ப யாராவது எனக்கு பெருமை இல்லைங்க நான் உறுதிட்டு போறேன்னு சொன்னா அடே பெருமை இருக்கோ இல்லையோ ரசூல்லா சொன்னாங்க கால கீழே இறங்கினா பெருமை வந்துடும் சொன்னாங்க அகையோட மேல ஏத்து பெருமை அல்லாவுக்கு சொந்தமானது பெருமை யாருக்கு சொந்தமானது சோதர்களே அவரை கேளுங்க யாருக்கு சொந்தமானதுங்க பெருமை அல்லாவுக்கு சொந்தமானது அல் கிபிரியா ஒரு இதாயி வல் அவமா அல் அவமத்து ஒரு இதாயி வல் கிபிரியா ஒரு இசாரி பெருமை என்னுடைய மேலாடை அல்லா சொல்லுகிறான் பெருமை என்னுடைய மேலாடை கண்ணியம் என்னுடைய கீழாடை அல்லாவுக்கு ஆடை இருக்கிறது அதெல்லாம் கேள்வி ஒரு கற்பனை கண்ணாகத்தால நம்மை கற்பனை செய்ய சொல்லுகிறான் பெருமையும் கண்ணியம் எனக்கே சொந்தம் வேறு யாராவது கை வைத்தால் அவர்களை நரகத்துக்கு அனுப்புவேன் இவன் கையில தான் கட்டுறான் கொஞ்சம் எனக்கு கட்டுறான் ஆனால் பெருமை வந்தால் அது அல்லாஹருடைய பெருமை பங்கு கேட்கிறான் என்ற அர்த்தம் எனவே அல்லாஹ் தால நரகத்துக்கு அனுப்புவான் ஆகினால பெருமையில பங்கு கேட்க கூடாது கொஞ்சம் கையில் தூக்கி கேட்டுங்க என்ன பெருமை குறைஞ்சு போகுது வேலை கட்ட என்ன குறைஞ்சு போகுது வேலை செய்யக்கூடியவர்கள் தொழில் செய்கிறவர்கள் உத்தியோகம் பார்க்கிறவர்கள் விவசாயம் பார்க்கிறவர்கள் வியாபாரம் பார்க்கிறவர்கள் ஆட்சி செலுத்துகிறவர்கள் தங்களுடைய அறிவை செலுத்துகிறார்கள் என்ன வியாபாரம் செய்யலாம் எப்படி செய்யலாம் தாங்களே முடிவு பண்றாங்க வியாபாரம் செய்யற நேரத்தில் தொழுகிற நேரம் வந்துருச்சு கடையில் உட்காரலாமா பள்ளிக்கு போலாமா தாங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க அல்ல சொல்லிட்டோம் வாங்க சொன்ன பள்ளிக்கு வரணும் யார் எங்க இருந்தாலும் சரி அவர் சாதாரண தெருக்குற்றாளா இருந்தாலும் சரி அல்லது பூரா உலகத்தை அதிகாரம் செய்யற மாமன்னரா இருந்தாலும் சரி மஸ்ட் வாங்க சொன்னா பாய் பாய் பாய் எங்க தயவு செய்து இந்த கூட்டம் முடிகிற வரைக்கும் யாரும் எந்திரிக்காதீங்க நீங்க எந்திரிக்காம இருந்தீங்கன்னா இன்ஷால்லா நிறைய பேர் எந்திரிப்பாங்க பேர் சொல்லுவாங்க சும்மா எந்திரிக்காம இருந்தா அல்லாவுடைய பாதையில போறதுக்கு எந்திரிப்பாங்க சும்மா எந்திரிச்சா அல்லாவுடைய பாதையில போறவங்களும் எந்திரிக்க மாட்டாங்க இப்ப நீங்க எந்திரிக்காம இருக்கிறது மத்தவங்க எழுந்திருக்கிறது காரணமாகும் அதனால என்ன தேவை வந்தாலும் ஆக தேவை அடக்க முடியாத வந்தா ஒண்ணுதான் வரும் அதையும் கொஞ்சம் அடக்குங்க அது கொஞ்சம் முடியும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அவ்வளவுதான் பெரிய விஷயம் இது இல்ல அதனால யார் முன்னால உட்கார்ந்து இருக்கிறீங்களோ கண்ணுக்கு தெரியுறீங்களோ தயவு செய்து அல்லாக்காக உங்ககிட்ட கேட்கிற பாருங்க தீனுக்கு உதவி செய்யறதுல இதுவும் சேர்ந்தது யாரு அல்லாவுடைய பாதையில போக பேர் சொல்ல போறாங்களோ அவங்களுக்கு நீங்க உதவியா இருக்க போறீங்க அதனால தயவு செய்து என்ன தேவை வந்தாலும் எந்திரிக்காதீங்க ஒருத்தர் எந்திரிச்சா இது சைத்தான் அதீசர் வந்திருக்கு சைத்தான் ரத்தத்துல ஓடுறான் அதனால ஒருத்தர் எந்திரிச்ச உடனே சரி நம்மளும் போய் முதல்ல ஒது செய்துட்டு வந்துடலாமே அப்படித்தான் சைத்தான் கூப்பிடுவான் சைத்தான் போய் தீ குடிக்கலாம்னு கூப்பிட மாட்டான் என்ன சொல்லி போடுவான் முதலே ஒழிச்சு வச்சுக்கலாம் அப்பதான் முன் சம்பளம் தொழுக முடியும் மதுவை செஞ்சு வச்சா முன் சம்பளம் முடியும் இது சைத்தான் சில சமயத்தில் பல கோளாறு செய்யலாம் சகோதரர்களை நம்ம கூட அது எந்த நேரம் தெரியும் ஆகினா தயவு செய்து எழுந்திருக்காதீங்க அல்லாவுடைய பாதையில நிறைய பேர் இன்ஷா அல்லா போறதுக்கு பேர் கொடுப்பாங்க அவங்க எழுந்திருப்பாங்க இன்ஷா ஆகையினால் நம்முடைய அறிவு ஒரு எல்லை வரை தான் வேலை செய்கிறது அந்த எல்லைக்கப்பாலை வேலை செய்யாது அந்த எல்லைக்கப்பாலை போகும்போது தான் எல்லா இடத்திலும் பார்க்கிறோம் நம்ம அறிவு இதை பாரு இது பாருன்றெல்லாம் சொல்லுது ஒரு கீழே ஏதாவது கிடக்குது இது கயிறா பாம்பா இதை மிதிக்கலாமா மிதிக்க கூடாதா அதெல்லாம் பாத்துங்க நீங்க பாத்துங்க எது மேல கால் வைக்கலாமோ வைங்க எது மேல வைக்க கூடாத வைக்காதீங்க கீழே முள்ளு கிடக்குது கால் வைக்காதீங்க அது உங்க அறிவை கண்ணே சொல்லும் உங்க அறிவே சொல்லும் உங்க கண்ணே சொல்லும் அதுக்கெல்லாம் பார்வை பயன்படுத்துங்க ஏதாவது அந்நிய பெண்ணை பார்க்கிற மாதிரி சந்தர்ப்பம் வந்துட்டால் அல்லது அந்நிய பெண்ணை பால் போஸ்ட்ல ஒட்டி இருக்கு அதை பாக்குற மாதிரி சந்தர்ப்பம் வந்துட்டா இப்பவும் கண்ணு சொல்லும் நான் கொஞ்சம் பாக்குறேன் இப்ப உடைய ரிசல்ட் கேட்கணும் நான் பாக்கலாமா அல்லாட்ட கேட்கணும் நான் பார்க்கலாமா அல்லா சொல்றா நீ பார்த்தா ஹராம் இங்க அறிவு சொல்றது கேட்க கூடாது அல்லாஹ் அல்லாவுடைய ரசூல் சொல்றது கேட்கணும் அறிவு சொல்லும் பாருங்க சும்மா தானே பாக்குறோம் என்ன பாக்குறோம் சும்மா தானே பார்க்கறோம் எல்லாரும் சொல்றதுதான் சும்மா தானே பாக்குறோம் எதுவும் சும்மா ஒண்ணு இல்லை சகோதரர்களே சும்மாண்டு எதுவும் இல்லை சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறோம் சும்மா உட்கார்ந்து இருக்கிறோம் சும்மா பார்த்தேன் ஏப்பா பார்த்தேன் சும்மா பார்த்தேன் சும்மா ஒண்ணு இல்லை இன்னும் சொல்ல போனா சும்மாங்கிற வார்த்தை வேற பாஷையிலும் இல்லை சும்மாங்கிற வார்த்தை வேற பாஷையில உருதுல கூட இல்லை உருதுல சொல்லுவாங்க சுக்கேண்டு அது தமிழுக்கு செஞ்ச மொழிபெயர்ப்பை தவிர உருது பாஷையில சும்மா இல்லை அது மாதிரி வேற அரபி பாஷையில இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த பாஷையில இருக்கிற மாதிரி தெரியல சும்மாங்கிறது ஏன்னா வேற பாஷைக்காரங்க எதுவும் யாரும் எந்த வேலையும் சும்மா செய்யறதே இல்லை நம்ம ஆளுதான் சும்மா செய்யறது என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க சும்மா சும்மா என்னங்க இருக்கோம் ஒரு நோக்கம் இல்லாமல் வாழ்க்கையில ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு வேலை செய்வார்களா செய்யலாமா செய்யக்கூடாது ஆனாலும் அப்படியே நோக்கம் இல்லாமல் செய்தால் கூட ஒரு பார்வை அவர் சும்மா பார்த்தால் அந்த அந்த பார்வைக்கு ஒரு ரியாக்ஷன் ஏற்படாம இருக்காது சகோதரர்களே ஏதாவது சும்மா கேட்டா என்ன பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறார் ஏங்க நான் சும்மா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அந்த பாட்டு மனதுக்குள்ளே ஒரு எண்ணத்தை தூண்டி விடுகிற சோதர்களே அதிசயம் வந்திருக்கிறது அல் ருக்கியத்து ஷைத்தான் பாட்டு பாட்டு ஷைத்தானுடைய ஷைத்தானுடைய மந்திரம் எதுக்கு மந்திரம் ஜினாவுடைய மந்திரம் பாட்டு ஜினாவுடைய ஷைத்தானுடைய மந்திரம் ருக்கையத்து ஜினா ருக்கையத்து ஜினா ருக்கையத்து ஷைத்தான் ருக்கையத்து ஜினா ஜினாவுடைய மந்திரம் பாட்டு கேட்கிறவன் மானசீகமான விபச்சாரியாக ஆகிறான் பிறகு முடிஞ்சா நிஜமா செய்வான் இல்லாட்ட கையால் ஆகிறவன் செய்ய மாட்டான் அது வேற ரொம்ப பேர் செய்யலைங்களே அப்படின்னா ரொம்ப பேருக்கு முடியலைங்க முடிஞ்சவன் செஞ்சா முடியாதவன் மனசுலயே நினைச்சு நினைச்சே உக்கி போனா உளுத்து போனா இவனும் விபச்சாரி நான் சொல்லவே சொல்லா சொல்றாங்க கண்ணுடைய கண்ணுடைய பார்வை கண்ணுடைய விபச்சாரம் பார்ப்பது அந்நிய பெண்ணை பார்ப்பது கண்ணுடைய விபச்சாரம் பாட்டை கேட்பது அல்லது அந்நிய பெண்ணுடைய சப்தத்தை கேட்பது காதுடைய விபச்சாரம் அந்நிய பெண்ணை தொடுவது கையுடைய விபச்சாரம் அந்நிய பெண்ணை பெண்ணை தொட்டாலும் சரி பெண்ணுடைய படத்தை தொட்டாலும் சரி உணர்வோடு தொட்டால் அது விபச்சாரம் கையுடைய விபச்சாரம் சோதர்களே வெறும் விபச்சாரம் என்பது உறுப்புகளால் நடப்பது மட்டுமல்ல இந்த சாதாரண பார்வையால் கூட நடக்கிறது எனவே அதையும் தடுக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னார்கள் எனவே அறிவை அடக்கி உபயோகிக்க வேண்டும் அறிவை ஆசைக்கு அடிபணிந்ததாக ஆக்கக்கூடாது அல்ல அறிவு கொடுத்ததும் ஒரு அளவுதான் அந்த அளவையும் அல்லாஹனுடைய ஆணைக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்கு உபயோகிக்க வேண்டுமே தவிர எங்கெல்லாம் நம்முடைய அறிவு சொல்லுகிறதோ அப்படியானால் இந்த உலகத்திலே இன்றைக்கு பாருங்கள் மனித உரிமை என்ற பெயராலே ஒரு ஆண் பெண் சாதாரணமா பழகிக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள் நம்ம நாட்டில் அவ்வளவு வரைக்கும் வந்திருக்கு ஒரு ஆணும் பெண்ணும் இயற்கையாக ஒரு ஆண் பெண்ணுடைய சுதந்திரம் அது ஒரு காலேஜில் படிக்கிறாங்க ரெண்டு பேரும் இயற்கையாக ஆண் பெண் சிநேகிதமா இருக்கலாம் என்ன பிரண்டா அதுக்கு பேர் பாய் பிரண்டு பேர் என்ன பிரண்டுங்க இந்த கேளுக்கு அது பாய் பிரண்ட் உனக்கு என்ன கேர்ள் ஃப்ரெண்டு அட பாய் ஃப்ரெண்டாய் கடைசியில் அது பாய் ஃப்ரெண்ட் ஆயிருமே இது கூட தெரியல இது எங்க போய் சேரும் சோதர்களே உண்மையிலே இன்றைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்கிறார்களே ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியிலே ஃப்ரெண்ட்ஷிப் என்பது காமத்துடைய சுயநலம் ஆனால் இன்றைக்கு அதை கூட புரியாத மூடர்கள் அதை கூட புரியாத மூடர்கள் தான் உலகத்தில் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள் அது ஒரு சுயநலம் தன்னுடைய காம வெளிப்பாட்டு சுயநலம் அதைத்தான் அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்கிறார்கள் எங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறார்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் என்று சொல்கிறார்கள் ஃப்ரீ லவ் என்று சொல்கிறார்கள் இல்லை அப்படி ஒன்று கிடையாது மனிதனுடைய உணர்வை மறைமுகமாக தன்னுடைய உணர்வை பூர்த்தி செய்வதற்கு அவன் கையாளுகிற ஒரு மோசடித்தனமான வார்த்தையை தவிர உண்மை கிடையாது அதிலே சகோதரர்களே ஆகையினாலே அல்லாஹும் அல்லாஹுடைய சொல்லும் பெண்களை மறத்து மறைத்து வையுங்கள் ஆண்கள் வெளியேறுங்கள் பெண்களை மூடி வையுங்கள் ஆண்களை வெளியே விடுங்கள் என்று சொன்னார்கள் இப்ப இங்க உலகத்தில் சொன்னாங்க இல்ல நீங்க பெண்களை உள்ள அடைச்சு வைக்க கூடாது பெண்களை என்ன செய்யக்கூடாதா உள்ள அடைச்சு வைக்க கூடாது இது பெண்களுக்கு செய்யற துரோகம் பெண்களுக்கு செய்யற அரியாயம் பெண்களுடைய உரிமையை நீங்கள் பால்படுத்துகிறீர்கள் என்றால் இன்னைக்கு நம்ம முஸ்லிம்களுடைய மூளை அப்படி வேலை செய்யும் பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும் பெண்களுக்கு என்ன கொடுக்கணும் அது கொடுக்கணும் இது கொடுக்கணும் பெண்களை சரிசமமா நடத்தணும் அடே உலகத்திலே எங்களை விட பெண்களை சரிசமமாக நடத்தியவர்கள் உலகத்திலே பிறந்ததும் இல்லை இனி பிறக்க போவதும் இல்லை நான் அல்லாஹின் மீது ஆயிரம் தடவை சத்தியம் செய்து சொல்லுவேன் வலகுன்னமை சொல்லுவதை அலைகின்ற ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாலே அல்லாஹ் குரானிலே சொன்னான் ஆண்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ பெண்களுக்கும் அதே உரிமை இருக்கிறது للرجال نصيب مما ترك الوالدان والاقربون وللنساء نصيب مما ترك الوالدان والاقربون ஆண்களுக்கும் சொத்துரிமை இருக்கிறது பெண்களுக்கும் சொத்துரிமை இருக்கிறது சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆச்சு அமெரிக்காவில் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கப்பட்டு நூத்தி பத்து வருஷம் ஆச்சு அமெரிக்காவிலே பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கப்பட்டு நூத்தி வருஷம் நூத்தி பத்து வருஷம் ஆச்சு இஸ்லாம் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்து ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆச்சு யார் சொன்னது பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று யார் சொன்னது பெண்களை அடக்கி வைக்கிறோம் என்று யார் சொன்னது பெண்களை சமமாக நடத்தவில்லை என்று உங்களுக்கு சமம் என்றால் என்னவென்று புரியவில்லை சமத்துவம் என்றால் என்னவென்று புரியவில்லை நான் தைரியமாக சொல்லுவேன் இங்கே இல்லை இமயமலையினுடைய உச்சியிலே ஏற்றிவிட்டாலும் நான் தைரியமாக சொல்லுவேன் நான் சாவதற்கு பயந்தவன் அல்ல நான் ஷகீதாக விரும்புகிறவன் சகோதரர்களே நீங்களும் சொல்லுங்கள் நாங்கள் சாவதற்கு பயந்தவர்கள் அல்ல நாங்கள் ஷஹீதாக விரும்புகிறவர்கள் எங்களுடைய உயிர் எங்கேயும் போகத்தான் போகிறது போகட்டும் அல்லாவுடைய பாதையிலே போகட்டும் அதுவும் இந்தியாவிலே வேண்டாம் அல்லாஹுடைய பாதையிலே அழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அமெரிக்காவிலே என்னுடைய கபர் இருக்க வேண்டும் நாளைக்கு அல்லாஹிடத்தில் நான் சொல்ல வேண்டும் யா அல்லா உன்னுடைய பெயரை சொல்லிக் கொண்டு நான் நாடு நாடாக போனேன் என்று சொல்ல வேண்டும் கயாமத்தில் என்ன கொண்டு போக போகிறோம் சோதர்களே இந்த பாக்கெட்டில் இருக்கிற காசா இந்த ஜோபில் இருக்கிற பரசா இந்த போட்டு இருக்கிற ஜுப்பாவா சோதர்களே வெறும் கவர் கோபம் துறி அதுவும் கரையால் தின்றுவிடும் சகோதரர்களே அல்லாஹ்விடத்திலே கொண்டு போறதுக்கு கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹுடைய நாமத்தை உயர்த்தியாக்குவதற்காக இந்த உலகத்திலே நாம் படுகிற பாடு இருக்கிறது அல்லவா அதற்காக நம்முடைய உடல் பொருளாலே நம்முடைய நடையாலே நம்முடைய பேச்சாலே நம்முடைய பார்வையாலே நம்முடைய நேரத்தாலே நாம் சுற்றித் திரிந்து வீதி வீதியாக இதை கொண்டெல்லாம் எதுவும் நடக்காது நடக்குமானால் அல்லாஹை கொண்டு நடக்கும் யுகையை தூ ஆக்குகிறான் அவன் மௌத்தாக்குகிறான் யுஷ்வீனி யுமிருதி அவன் சிவா தருகிறான் அவன் சுகம் தருகிறான் அவன் வியாதி ஆக்குகிறான் ரிஸ்க் அவனுடைய கையிலே இரணம் அவனுடைய கையிலே மரணம் அவனுடைய கையிலே எதற்கு பயப்பட வேண்டும் சகோதரர்களே அல்லாஹ் காப்பாற்ற நினைத்தால் ஒரு உலகம் சேர்ந்து நம்மை அழிக்க முடியாது அல்லாஹ் அழிக்க நினைத்தால் இந்த உலகம் அல்ல இது போன்று பத்து உலகம் வந்தாலும் நம்மை பாதுகாக்க முடியாது மூமின்கள் பயப்படுகிறவர்கள் அல்ல பயப்பட்டால் அவர்கள் மூமின்கள் அல்ல எனவே சோதர்களே பெண்களுக்கு உரிமை கொடுத்தது இஸ்லாம் தான் மூடி வைக்கிறார்கள் அடக்கி வைக்கிறார்கள் உள்ளே வைக்கிறார்கள் யாரை எதை உள்ளே வைக்க வேண்டுமோ அதை உள்ளே தான் வைக்க வேண்டும் அதை வெளியே வைக்க முடியுமா சோதர்களே ஏதாவது கை வெளியே இருக்கிறது கை வெளியே இருக்கிறது தொப்புள் கேட்கிறது என்ன மட்டும் ஏன் உள்ள வச்சிருக்கிறேன் கை வெளியே இருக்கு இருக்குங்களா விரல் எல்லாம் வெளியே இருக்கு இப்ப நம்ம நம்ம தொப்புள் கேட்குது உன் கையில் இருக்கிற விரலும் உன் உடம்பில் இருக்கிற தொப்புளும் ரெண்டு சமந்தானே ஏன் என்ன மட்டும் உள்ள மூடி வச்சிருக்கிற என்னை வெளியே விடு விடலாமா விடுமா சோதரர்களே சரி இதே போல இந்த பேனா கேட்கிறது என்ன மட்டும் ஏன் மூடி மூடி வச்சிருக்கிறேன் பேனா முடித்தான் வச்சிருக்கிறான் ஏன் மூடி வச்சிருக்கேன்னு கேட்டா அட கூறு கட்டவன இது மூடி வைக்கிற வஸ்து இது இது இப்படி தொடர்ந்து இதை தனியா இதை தனியா வச்சா மூடி பேனாவா இது இதே மாதிரிதான் ஆணும் பெண்ணும் இப்படித்தான் இருக்கணும் மூடித்தான் இருக்கணும் இதை போய் ஏன் மூடி வச்சிருக்கேன் கேட்டா நீ முட்டாள் சோதரர்களை உலகத்துக்கு புரியவில்லை எதற்கு பெயர் சமம் எதற்கு பெயர் உரிமை எதற்கு பெயர் சமத்துவம் எதற்கு பெயர் சகோதரத்துவம் ஏதோ இவர்களாக ஒரு நினைத்துக் கொண்டு இன்னும் நீங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லுங்கள் ஆண் பெண் சமமாக பழகியும் கொள்ளலாம் என்ன வேண்டுமானாலும் இஷ்டப்பட்டால் செய்து கொள்ளலாம் அந்நிய ஒரு வாலிப பெண்ணோடு இவன் பழகி கொண்டு என்ன வேண்டுமானாலும் செய்து கொண்டு விபச்சாரம் செய்து கொண்டு ஆனா அவன் சொல்றான் ரெண்டு பேரும் இஷ்டப்பட்டு செஞ்சா விபச்சாரம் இல்லையா ஆஹா அறிவு கொழுந்துகள் அந்நிய பெண்ணோடு இஷ்டப்பட்டு செஞ்ச விபச்சாரம் இல்லையா மனைவி மாட்டேன்னு சொன்னான் அவளுக்கு அவளுக்கு அந்த நேரத்தில் இஷ்டம் இல்லை கணவன் அவளை நிர்பந்தப்படுத்தி அவளோடு உடலுறவு கொண்டான் அவ கோர்ட்ல கேஸ் போட்டா செல்லும் என்ன விபச்சாரம் செஞ்சான் எப்படி இருக்கு பாத்தீங்களா இதான் வேட்டியை வச்சு தலப்பாக்கிற கதை வேட்டியை வச்சு என்னடா கேட்டா சுண்ணத்து தலப்பா அதனால கட்டிக்கிட்டு தொழுதான் கைலிய வச்சு தலப்பா கட்டிக்கிட்டு தொழுகிறாங்க ஒருத்தன் வந்து அச்சோ ஸ்டோஃபர்ல இப்படி தொழுகிறையா இது தலப்பா சுண்ணத்துனா இங்க போகுது அடியில ஆத்து காத்துல பறந்து சோதனை இந்திய உலகத்துடைய நிலைக்கு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டும் என்பதற்காக எனவே தைரியமாக சோதர்களே நான் இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் உலகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பது தெரியவில்லை அவர்களுக்கும் தெரியாது அவர்கள் எங்கே போய் முடிவார்கள் தெரியாது ஆனால் உலகம் என்று புரிந்து கொண்டிருக்கிறது நாம் போகிற பாதை தவறான பாதை சோதர்களே நாம் போகிற பாதை தவறான பாதை சூரத்தல் பாத்தியா ஒவ்வொரு தொழுகையும் கட்டாயம் ஓதி ஆகணும் ஒவ்வொரு தொழுகையும் கட்டாயம் ஓதி ஆகணும் ஒவ்வொரு ரக்காத்திலும் கட்டாயம் ஓதி ஆகணும் பரதாகட்டும் சுண்ணத்தாகட்டும் முஸ்தாப்பாகட்டும் நபலாகட்டும் தஹஜிதாகட்டும் இஷ்ராக்காகட்டும் ஜனாசாவாகட்டும் எல்லா தொழுகையிலும் சூரத்தில் பாத்தியா ஓதணும் சூரத்தில் பாத்தியாவுடைய சாராம்சம் என்ன சோதரர்களே நேரான பாதை எங்களுக்கு காட்டு நேரான பாதை எங்களுக்கு காட்டு இன்னைக்கு உலகம் நேரான பாதையில போகல தங்களுடைய இஷ்டப்படி தங்களுடைய ஆசைப்படி தங்களுடைய இச்சைப்படி தங்களுடைய மன தவறான பாதையில போயிட்டு முட்டி மோதிக்கொண்டு உலகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது உலகம் தடுமாறிக் கொண்டிருக்கிறது உலகம் பேயாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறது நண்பர்களே எழுந்திருங்கள் உலகத்துக்கு நேரான பாதை அல்ல காட்டிய பாதை தான் நேரான பாதை என்று சொல்லுவதற்காக நாலு மாசம் நாற்பது நாள் சகோதரர்களே தமிழில் ஒண்ணு ஒரு பெரிய தத்துவம் இல்லை தமிழில் ஒண்ணு பெரிய தத்துவம் இல்லை நம்ம தத்துவம் எழுதிட்டு போகல தத்துவம் தத்துவ யானிகர் கருத்தை கேளுங்கள் பெரிய பெரிய மசாலாக்கள் உலமா கருத்தை கேளுங்கள் நாம தமிழிகள் சொல்றது தான் அல்ல சொன்னபடி நடந்தா தான் நேரான வழி கிடைக்கும் ரசூல் சொன்னபடி நடந்தா தான் நேரான வழி கிடைக்கும் அதுக்கு மாத்தமாக நீங்க எது செய்தாலும் சரி அது கடைசியிலே பெரிய சஞ்சலத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இன் மண் ஆரதான் திகிரி பைந்தலகு ஆயுஷத்தன் நன்கா யார் என்னுடைய சட்டங்களை புறக்கணித்து வாழ்வார்களோ என்னுடைய திக்கரை புறக்கணித்து வாழ்வார்களோ அவர்களுக்கு சஞ்சலமிக்க வாழ்க்கை நெருக்கடியான வாழ்க்கை கிட்டுமையான வாழ்க்கை பினாத்துகிற வாழ்க்கை வாழ்க்கை முழுவதும் நிம்மதியற்ற நிலைதான் இருக்கும் என்பது அல்லாஹருடைய கூற்று இன்றைக்கு அமெரிக்கா அதற்கு ஆதாரம் இங்கிலாந்து அதற்கு ஆதாரம் ஜெர்மனி அதற்கு ஆதாரம் ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளும் அதற்கு ஆதாரம் கிழக்கு பாகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளும் அதற்கு ஆதாரம் எல்லாம் செய்து பார்க்கிறார்கள் எல்லா பாவம் செய்து பார்க்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை ஏன் கிடைக்கவில்லை அல்லா பாவத்தில் நிம்மதி வைக்கவில்லை சோதர்களே எங்க இல்லையோ அங்க தேடினா கிடைக்குமா மணிப்பிரசனை பணமே வைக்கல தேடினா கிடைக்குமா வச்ச இடத்துல தேடினா கிடைக்கும் இருக்கிற இடத்துல தேடினா கிடைக்கும் அதை விட்டுட்டு வேற எங்கேயா கிடைக்கவே கிடைக்காது உலகமே காது திறந்து கேட்டுக்கொள் நேரான வழியில் வந்தால் நேரான வழி என்பது இன்ன தீன அண்டல்லாஹில் இஸ்லாம் அல்லாஹ் கொடுத்த இஸ்லாம் தான் நேரான வழி அந்த வழியிலே நடந்தால் தான் மனித இனத்துக்கு வெற்றி கிடைக்குமே தவிர இந்த உலகத்திலும் நிம்மதி கிடைக்குமே தவிர அதற்கு மாறாக எந்த வழியிலே நடந்தாலும் மனிதன் தோற்றுத்தான் போவான் என்பதை புரிந்து கொண்டு நண்பர்களே பல முக்கிய விஷயங்கள் இதுக்கு பின்னால் நான் சுருக்கமா சொல்ல வேண்டியது இருக்கு இப்ப பாருங்க யாருடைய மனசுல நான் உலகம் பூராவும் போய் இப்ப போறது பக்கத்தேரமா இருக்கா நான் உலகம் பூராவும் போய் ஈஷா அல்லாஹ் அல்லாஹுடைய நாமத்தை உயர்த்துவதற்காக என்னுடைய நேரத்தை கொடுத்து என்னுடைய பணத்தை செலவு செய்து நான் வேலை செய்வேன் அதற்கு நான் தயார் என்று சொல்லுங்கள் பிறகு இன்ஷால்லா எப்போ போவீங்க என்னங்கிறத நம்ம பருத்தி செய்து கொள்வோம் தாவத்துடைய வேலையிலே உனக்காக வேண்டி உன்னுடைய பொருத்தத்தை தேடி ஈடுபட தௌமி தருவாயாக ரஹ்மானே இந்த மிஸ்கினுடைய தாவை உன்னுடைய கிருவை கொண்டு கபூல் செய்து ரஹ்மானே ரப்பனா ஆத்தினா في الدنيا حسنة ஹுசைனியா கேசட் சங்கம் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு தொலைபேசி ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து இஸ்லாமிய பெருமக்களின் உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நறுமணம் கமழ வேண்டுமா திருக்குரான் ஹதீஸ் இஸ்லாமிய பெரியோர்களின் சொற்பொழிவுகள் ஷகித் அல்காஜ் பழனி பாபா அவர்களின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள் இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்களும் எசிமுரசு ஆஜி நாகூர் ஈயம் ஹனீபாவின் புதிய படைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும் பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகள் வாங்கவும் நீங்கள் வருகை தர வேண்டிய இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு phone number 702385.